வசனங்கள் வாசிப்போம் ரோமன் சாப்டர் 4 verses 20 and 21 தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து ஆபரகாம் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை Regarding the promise of God, Abraham struggled not through the unfulfilled. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவர் The Lord God is able to perform what he had promised. என்று முழு நிச்சயமாய் அவன் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவன் ஆனான் By believing that fully persevered, he was, he became strong in that faith and giving glory to God. தேவனும் வல்லவர் அவரை பின்பற்றுகிற நாமும் வல்லவர்களாக இருக்க வேண்டும் The Lord God is a strong one those we are just following Mighty him one. we are also mighty one அதாவது தேவன் வல்லவர் The நாமும் வல்லவர்களாக இருக்க வேண்டும் The Lord God is mighty we are also a mighty people தேவன் பரிசுத்தர் நாமும் பரிசுத்தராக இருக்க The Lord God is holy, we also should be holy. இந்த விஷயத்துல தேவன் இந்த காரியத்தை அதிகமாக எதிர்பார்க்கிறார் The Lord God is demanding more in our life this. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நம்பி அவனும் விசுவாசத்திலே வல்லவனாய் மாறினான் by believing that the lord god is able to perform that what he had promised he was also believing that ஒரு தேவனுடைய பிள்ளை எவைகளில் வல்லவர்களாக மாற வேண்டும் என்பதை இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார் today morning the lord god want to deal with us in what are the things a child of god has to be mighty ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் ஒரு வல்லவனாக மாறும்படியாகத்தான் தான் தேவன் நம்மை குறித்து தன்னுடைய மனதில் வைத்திருக்கிறார் The Lord God is having a plan in his mind regarding a child of God he should be a mighty one. இத நீங்க சரியான விதத்துல கவனத்துல கொள்ள வேண்டியது அவசியம். It is also necessary in a careful manner you have to keep it in your mind. இந்த விசுவாச பாதையில வந்த பின்பு நீங்கள் கோளைகளாக பேதைகளாக பின்வாங்குகிறவர்களாக அதிரியப்படுகிறவர்களாக சந்தேகப்படுகிறவர்களாக நாம் ஓட்டத்தை ஓடக்கூடாது Well, after we come into this way, we should not be the people, we have to run this, we must uh, run the ray like a cowardice people, timid people, or the people those who want to go backslide and sit back uh, and with unbelief. ஒருவேளை சரீரத்தில் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் ஆ, அது சௌக்கியம் நல்ல வல்லமை இவைகள் இல்லாவிட்டாலும் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில விசுவாசத்துல நீங்கள் வல்லவர்களாய் மாற வேண்டியது அவசியம் it is also necessary perhaps you may not be very strong and mighty people in a physical body but in the spiritual life of you it should be mighty பேதுரு பவுலை குறித்து பேசும் பொழுது அவனுடைய தோற்றம் பலவீனம் என்று சொல்கிறார் regarding Peter when Paul speaks is appearance was weak ஆனால் அவனுடைய நிருபங்கள் வல்லமை உள்ளவைகள் பாரம் உள்ளவைகள் என்று சொல்கிறார் but he says about his episodes are more mighty as well as bad and full இன்றைக்கு அவன் எப்படி விசுவாசத்துல வல்லவனாய் மாறினான் today how he became strong in his faith ஒரு காலத்துல அவன் விசுவாசத்துல மிகவும் பின்தங்கிய ஒரு நபர் once upon a time he was a person, he was set behind in his faith வாக்குத்தத்தம் அவனுக்கு கிடைத்தது he he got the promises, ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை அவனால் முழு நிச்சயமாய் துவக்க காலத்துல நம்ப முடியவில்லை but in the beginning of the days he couldn't even perse- fully pursue the promises. ஒரு பாஸ்டர் சொன்னாரு 99 வயது வரைக்கும் அந்த அவனுடைய அந்த விசுவாசத்துல ஒரு தடுமாற்றம் இருந்து கொண்டே இருந்தது A pastor said, So that till the age of 99 he was having a stumbling block in the faith of அந்த him. ஒரு வருஷத்துல தான் அவனுடைய விசுவாசம் மெச்சூரிட்டி ஆனதுன்னு சொல்றான் Only within one year his faith was being fully mature. ஏனென்றால் இடைக்காலங்களில் அவன் சொல்லுகிறான் இஸ்மவேல் பிழைப்பானாகன்னு So சொல்லுகிறான் in the midst of the day he was saying let Je- Ismael li- live. ஆ, இன்னொரு இடத்துல சொல்லுகிறான் எலியேசர் என்னுடைய வீட்டின் தலைவனாக மாற்றி விடுகிறேன் என்று In சொல்லுகிறான் another place he says let me make Eliezer as a chief one in my house. இப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் அவனுக்கு அந்த விசுவாசத்துல ஒரு தடுமாற்றம் இருந்தது In this these playtimes, he got a stumbling block in the faith of him. ஆனால் கொஞ்சம் காலங்கள் போன பின்பு அவனுடைய விசுவாசம் பலவீனத்திலிருந்து பலத்துக்கு கடந்து வந்தது After some days has gone, his faith came from the weakness to the strength. அதுக்கு காரணம் என்ன What is the reason for that? ஆ, நம்முடைய விசுவாசத்துல நாம் வல்லவர்களாய் மாற நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு ஃபார்முலா தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுவது The only one formula we have to do to make strong, we should be the people who are strong in the faith, we have to glorify God and become strong. தேவனை நம்பி அவரை மகிமைப்படுத்தினார் He has fully persevered the Lord and glorified Him. எப்படி எப்படி நம்பினான் How he fully much முழு நிச்சயமாய் அவரை நம்பி தேவனை மகிமைப்படுத்தி அவன் விசுவாசத்துல வல்லவனாய் மாறினான் he became strong in the faith by fully persevering and glorifying him விசுவாசத்துல வல்லவர்கள் மாத்திரமே வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க முடியும் only people those are strong in the faith they can, they can attain the or receive the promises விசுவாசத்திலே வல்லவர்கள் மாத்திரமே ஆண் பிள்ளையை ஈசாக்கை வாக்கு தத்த சந்ததியை பெற்றுக்கொள்ள முடியும் only people those are strong in the faith only they can receive the promises the male child isaac விசுவாசத்தில் வல்லவர்கள் மாத்திரமே விக்கிரகத்தை விட்டு வெளியே வர முடியும் only people those are strong in the faith they can leave their idols and come out விசுவாசத்தில் வல்லவர்கள் மாத்திரமே தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து புறப்பட்டு வர முடியும் only people those are having the strong strong faith a strong and faith they can commit their life unto the lord and come out இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறுகிறோம் today how many of us are very strong in the faith to விசுவாசம் என்பதுக்கு தினமும் ஒரு பரீட்சை உண்டு for the faith every day there will be a test அது ஏதாவது ஒரு விதத்திலே அந்த பரீட்சை வரும் அது உங்களுக்கு தெரிய புரிந்தால் நல்லது புரியாவிட்டால் நீங்கள் ஏமாந்து விடுவீர்கள் In any one of the angle, you may be going on getting the test. If it is, if you know that it is good for you, if you are unaware of it, it is not இந்த good. விசுவாசத்தின் பரீட்சையை தினமும் தேவன் வந்து நடத்துகிறது அல்ல It is not the Lord God comes and conducts uh, the- every day the test uh, for the faith. ஒரு நண்பன் மூலமாய் வரலாம் It may come through a friend of you. ஒரு உறவினன் மூலமாய் It வரலாம் may come through a, the relative of ஒரு you. எதிரி மூலமாய் It வரலாம் may come through an enemy of you. சாத்தான் மூலமாய் It வரலாம் may come through Satan. மன போராட்டத்தின் மூலமாய் வரலாம் may come through the struggling of your mind எண்ணங்களிலே தோற்றங்களிலே வரலாம் because of the appearance and the thoughts of your mind it may come ஊழியத்தின் பகுதியிலே வரலாம் in the ministry the portion also it may come ஏதாவது ஒரு விதத்துல இந்த விசுவாச பரீட்சை டெய்லி நடந்துட்டே இருக்கும் every day there will be a test for the uh, faith in any one of the angle முந்தி எல்லாம் நீங்கள் படிக்கிற காலங்களை நீங்க பாத்தீங்கன்னா if you read in the, if you study about in those days people are studying in the late former days ஒரு மூணு பரீட்சை தான் வைப்பாங்க there will be only three uh, tests அப்படிதானே sent it so quarterly half yearly annual exam இந்த மூணு தான் ஸ்கூல்லே நடக்கும் அதான் பெரிய அதிசயமா இருக்கு it is very wonder that is only in the schools only 3 examination quarterly half yearly கல்வி அறிவு அதிகமரிக்க அறிக்க அதிகரிக்க அதிகரிக்க மந்த்லி எக்ஸாம் வச்ச வைக்க வைக்க ஆரம்பிச்சாங்க knowledge of the education as more and they start ah keeping the monthly test அதுக்கு முன்னால மிட் டம்னு ஒன்னு உள்ள ஒன்னு சொருவுனாங்க they just in put another exam call mid term பிறகு இந்த வீக்லி அது பிறகு இப்போ இப்போ வந்து டெய்லி வந்துருச்சு so after that it become just weekly test and unit test every day test அது போல ஆபிரகாமுக்கு ரெண்டு மூணு டெஸ்ட் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு விசுவாச வீரனுக்கு டெய்லி பரீட்சை தான் so likewise Abraham two or three test but today for the warrior of the faith is having test every day இன்னைக்கு தெய்ய தினமும் வைக்கிற இந்த பரீட்சையில் நாம் தோற்குறோமா வல்லவர்களாய் ஜெயித்து கொண்டே வருகிறோமா whether are we getting failure in the test every day which is being kept or we are going to be strong in that இந்த இந்த மார்க்கம் விசுவாசத்திலே ஒருவனை வல்லவனாய் மாற்றக்கூடிய ஒரு மார்க்கம் this way is a way one make one man strong in the faith அதுக்கு நீ தேவனை 100% நீ நம்பணும் so for that you have to believe the lord god sent person அவர் 100க்கு 100 தேவனை துதிக்கணும் you have to uh, send person go on praise go நம்பப்படுவி விசுவாசம் என்பது என்ன what is the faith சொல்லுங்க can you say நம்பப்படுகிறவர்களின் உறுதி உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் the faith is a substance of the things which is uh, cannot see and it is also evidence we cannot believe that hebrews 11:1 ல நீங்க அதை படித்துக் கொள்ளலாம் we can read in hebrew 11:1 காணப்படாத ஒரு காரியத்தின் மேல ஒரு நிச்சயம் வைப்பாரு So that we are keeping a hope upon the things which we cannot see. ஆ, அதுதான் விசுவாசத்தினுடைய உச்சகட்டம் என்று சொல்லுவார் That only the peak of the faith we say. ஆ, பாருங்க அவனை விசுவாசத்துல தேவன் வல்லவனாய் கண்டார் Now see here, the Lord God found him as strong in the faith. அது அவனுக்கு நீதியாக It எண்ணப்பட்டது was counted for him as righteousness. இன்றைக்கு இந்த காலை வேளையில உங்களுடைய விசுவாசத்துல நீங்கள் வல்லவர்களா இல்லாவிட்டால் விசுவாசத்துல நீங்கள் கோழைகளா Today morning, are you just, uh, are you uh, strong in your faith or are covered in your faith? இதுவரை வந்த விசுவாச பரீட்சையில ஜெயித்தவர்கள் மாத்திரம் தயவு தயவு செய்து கரங்களை உயர்த்துங்க The people, those who were so just uh, got only the victory in your faith, uh, faith so far, the test you got it, raise your hand. இது வரைக்கும் நான் ரட்சிக்கப்பட்ட அந்த செகண்ட்ல இருந்து இது வரைக்கும் நான் வந்து வியாதியிலேயோ பலவீனங்கள்லேயோ போராட்டங்கள்லேயோ வறுமைகள்லேயோ கஷ்டங்கள்லேயோ விசுவாச பரீட்சைகள்லேயோ பரிசுத்த போராட்டங்கள்லேயோ எதுலயுமே நான் தோக்கல அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா are you able to say that i have never get failed in all the test of the faith i i got it so far we are even in all my that temptation of me இது ஒரு பயிற்சி நிறுவனம் it is a practice center இது வந்து நீங்க வந்து விசுவாசத்தை நீங்க பிராக்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு time this is a time you got to practice your faith நீங்க தோத்து தோத்து தோத்து கடைசில முழுவதும் தோத்து போயிட கூடாது after go going on getting the failure, you should not be totally failed. ஆ, இங்க வந்து நீங்க ஒரு நூறு ட்ரிப் எழுதினா கூட எழுதிக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன் I பரீட்சை think so, if you want to, if you ca- can write for hundred times, you can go on right here. ஆமா அட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் எழுதிக்கிட்டே இருக்கலாம் You can go on, take the attempt and write, go on right. ஆனா இலங்கையில மற்ற நாடுகள்ல எப்படி இருக்கு But in Sri Lanka and another countries, how it it is, ஒரு ட்ரிப் எழுதுனே after writing one time அவன் ஃபெயில் ஆயிட்டானா அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கறாங்க if he has failed mean another chance will be given to him அந்த சான்ஸ்லயும் ஃபெயில் ஆனா இன்னொரு சான்ஸ் கொடுக்கறாங்க if he has failed in that chance another chance will be given to him அதுல ஃபெயில் ஆயிட்டானா அதுக்கு பிறகு அவன் கேம்பஸ் கேம்பஸ்க்குள்ளேயே நுழைய முடியாது சாகுற வரைக்கும் அவன் படிப்பு ஓரம் கட்டிட்டு வேற அவனுக்கு ஏன்னா இதுல அவனுக்கு என்ன இல்லை வின் பண்ண சக்தி இல்ல அதனால அவன் வாழ்க்கையை வேற ரூட்ல மாத்திக்கலாம் because he don't have the cleverness to win that if he fail in in final chance chance he cannot go enter in there இப்போ நம்ம விசுவாசி ஒரு சகோதரன் நான் பார்த்தது இல்ல பட் ஃபோன்ல பேசுறாரு லண்டன்ல இருக்கிறாரு A a believer brother, he is in London, I have never seen him, but he is speaking to me through the phone. அவர் வந்து கல்யாணம் ஆகி பிள்ளைங்கலாம் இருக்கு yes married and he's having children ஆனா கொஞ்சம் மேல் படிப்பு ஃபாரின்ல படிச்சா இங்க வந்தா நல்ல வேலை கிடைக்கும் சொல்லி எம்சிஏ எம்பிஓ இதுக்கு போய் லண்டன்ல உட்கார்ந்து இருக்காரு he is sitting in London to study the higher studies to get more salary in India அவரும் இதே அனுபவத்தை தான் சொல்றாரு he says also the same incident பரிச்சை எழுதுனா ஒரு ட்ரிப் பணத்தை கட்டி அப்ளை பண்ணிரணும் so if you want to write the exam you have to apply and give the fees நீ வந்து உனக்கு எழுத சக்தி இல்லை சுகவீனம் இல்லாவிட்டா முடியாது இந்த ட்ரிப் அட்டன் பண்ணா ஃபெயில் ஆயிடுவோம் அப்படின்னா நீ ஒதுங்கிக்கலாம் so if you can't write meal it is impossible to write if you are weak or some some or sick meal you can go and stay from that ஒரு சான்ஸ் கொடுக்கறாங்க one chance will be given to you அதுல வந்து 50% எடுக்கணும் the 50% he has to take இல்ல மிஸ் ஆயிடுச்சுனா அடுத்து ஒரு சான்ஸ் கொடுக்கறான் if if it is missed mean he will be given another chance அந்த ஒரு சான்ஸ் செகண்ட் சான்ஸ் மிஸ் பண்ணிட்டானா அவனை உடனே சரி நீ ஒன்னு வேலைய பார்த்துட்டு வேற வேலை பாரு இல்ல ஸ்பான்சர் கேன்சல் பண்ணிட்டு எங்க போயிடணும் உன் நாடு வீடு போய் சேர்ந்துடும் If he has failed in the second chance, he has to can- cancel his sponsor, he has to go to the, oh, his own இல்ல நீ country. வேற ரூட்ல எங்கேயாவது வேலைகளை போயிடு Or he has to go to some other route uh, for a job. ஆ, அதனால அவரு போன வாரம் பரீட்சை எழுதுறேன்னு சொல்லியிருந்தாரு இந்த வாரம் ஃபோன் பண்ணிட்டு நான் பரீட்சை எழுதலைன்னாரு ஏன்னா எனக்கு வந்து அவ்வளவு நம்பிக்கை இல்ல அட்டன் பண்ணிட்டு ஃபெயில் ஆயிட்டேன்னா சான்ஸ் குறைஞ்சு போயிடும் அதனால நான் இன்னும் டைம் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் he said so i have taken more time last week he, he rang up and told i'm i'm not i'm going to write this week he was told that i'm not going to write because i need more time to learn வருடக்கணக்காக ரட்சிக்கப்பட்டவர்களே நீங்கள் எத்தனை சான்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு வரீங்கன்னு பாருங்க இப்போ those who once just have been saved for years how many attempts you are taking ஆனா நான் பைபிளை படிச்ச அளவுல in இந்த level I have read the Bible நம்ம இப்ப பண்ற பிரசங்கம் எல்லாம் ஜனங்களை மூசி பூசி மெழுகி தான் பண்ணிட்டு அலையறோம் whatever the message we are just making and uh, like we are we are applying for butter விசுவாசத்துல நீ தடுமாறிட்டினா அடுத்த ட்ரிப் நீ அறிக்கை செஞ்சுட்டு நான் போய் எடுத்துக்கோ இனிமே என்ன செய்ய கூடாது தடுமாற மாட்டேன் if you stumble in the faith means if you just confess you are sir say take the communion next time i will not stumble at all அவன் அடுத்த ட்ரிப் ராபோஜன் எடுத்துறான் next time he is taking the communion அதுக்குள்ள அடுத்து ஒரு விசுவாச பரீட்சை வருது விழுந்துறான் அவனை கேட்டா இனிமே நான் மறந்து இருக்க மாட்டேன் இந்த குடிகாரன் சொல்றான் பாத்தீங்களா அவன் டெய்லி சொல்றான் இவன் ராபோஜனத்துக்கு மட்டும் சொல்றான் the drunkard says every day likewise only for the communion our people are going on confessing likewise புரியுதா you all understand குடிகாரன் டெய்லி சொல்வான் நாளைக்கு குடிக்க மாட்டேன் சத்தியமா குடிக்க மாட்டேமா அதே மாதிரி நம்ம விசுவாசி ராபோஜன தன்னைக்கு ஒரு சத்தியம் பண்ணுறான் இன்னுமே செய்ய மாட்டேன் போக மாட்டேன் மறந்து இருக்க மாட்டேன் இப்படிலாம் ஏதாவது தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி முடிச்சிருவான் so whatever they know the asset ரங்காட் everyday he makes a confession like you hear after I will not drink நான் படிச்ச பைபிள்ல but Bible which I read London மாதிரியும் கிடையாது தமிழ்நாடு மாதிரியும் கிடையாது இலங்கை மாதிரியும் செகண்ட் அட்டெம்ப்டே கிடையாது ஒன்ஸ் தான் நான் பைபிள் படிச்சிருக்கேன் but I have read Bible it is only one test for us not like London or Sri Lanka or Tamil Nadu புரியுதா உங்களுக்கு யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் யூதா மூணாவது வசனத்தில் சொல்லியிருக்கு பரிசுத்தவான்களுக்கு ஒரே ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் அது ராபோஜன ராபோஜனத்துக்கு உருண்டு உருண்டு எழும்புறது அல்ல ஒரு சான்ஸ் தான் அதுல ஃபெயில்னா ஃபெயில் அது பிறகு நீ சபையில் சும்மா சப்பையா உட்காந்துட்டு இருக்கலாம் ஒரு என்ன உப்பு உப்பு என்ன சொல்லுவான் விளையாட்டில் இந்த தட்டி விட்டுக்கிட்டே ஓடி விட்டுருப்பாங்களே அதே மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கலாமே தவிர உன்ட்ட காணிக்க வாங்கிக்குவோம் அவ்வளோதான் மற்றபடி ஃபெயில் ஃபெயில் uh, what நான் பைபிள் படிச்சிருக்கேன் உங்க பைபிள்ல இருக்கா வாசிங்க பார்க்கலாம் யூதா மூணு பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது முடிஞ்சது ஒரு விசை எவரையர் ஆறாம் அதிகாரம் மூணு நாளில் வாருங்க மறுதளித்து போனவர்கள் ஒரு விசை விசுவாசத்தை மறுதளிச்சு அக்கா இன்னையோட சரி சிபிஎம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத உனக்கு சான்ஸ் அவர்கிட்ட இருந்து ஏதாவது கிடைச்சா வாங்கிக்கோங்க ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம இவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாதளித்து போனவர்கள் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம் it is impossible to just renew them those have have denied and go இதுதான் Bible this is only Bible மற்றபடி நம்ம ஏதாவது சொல்லுவோம் சரி சரி இனிமே அப்படிலாம் செய்யாதானே ரைட் அப்படி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தான் எல்லாரும் எங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறான் ஹாஸ்பிட்டல் வந்து என்னை பார்க்கலன்னு தூக்கப்படுறான் லைக் யூஸ் சொல்லி we are going on adjusting and managing them they are going and sitting in the hospital they are worrying even though we have not go out to the hospital and visit them கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக glory be the holy name of the lord ஆபிரகாம் விசுவாசத்திலே அவன் தேவனை துதித்து துதித்து அவன் விசுவாசத்துல வல்லவனாய் மாறிவிட்டு by glorifying God and praising God overcome become strong in his faith அவனை டெவலப் பண்றதுக்காக கத்தர் அவனோடு போராடிக்கிட்டே இருந்தார் to develop him the lord God was going on timing with him கொஞ்சம் அவன் டவுன் ஆனானா அவர் வருவார் if he has come out down mean the lord will come to him படிச்சிருக்கீங்களா have you read in the Bible அந்த வாக்கு தத்தத்தை திரும்ப திரும்ப அவன்ட்ட வந்து நினைப்பூட்டி பேசி அவனை என்கரேஜ் பண்ணிட்டு போவார் he will use to just encourage him by reminding the promises again and again ஒரு தடவை அவன் ரொம்ப டல் ஆயிட்டான் one time he become so dull இது நடக்குமா நடக்காதா will it happen or will not happen ரொம்ப அப்செட் ஆயி போய் உட்கார்ந்திருக்கும் போது he became so upset and sad கத்தர் அவனை அழைத்து கொண்டு போய் வானத்தை காட்டினார் the lord god took him out and showed the heaven அவன் மேல பாக்குற நட்சத்திரங்கள் எல்லாம் உன்னால என்ன முடியுமா என்னன்னு are you able to just count all the stars, uh, stars which you can see in the sky சொன்னான். உன் சந்ததி இதை காட்டிலும் பெரிதாய் மாறும் your seed on the generation will be more than that கடற்கரை மணலை போல உன் சந்ததி நான் பெருக பண்ணுவேன் i will also multiply your seed like the, the sand of the seashore இப்படி அவனை அடிக்கடி கத்தர் அவனோடு இடைப்பட்டு இடைப்பட்டு அவன் விசுவாசத்துல வல்லவனாய் மாறிவிட்டான் Likewise, often the Lord God dealt with him, he became so strong in his faith. விசுவாசத்தில் வல்லவர்கள் சபையில தேவை We need the people, those who are strong in the faith in the இன்னைக்கு congregation. சபையில விசுவாசத்தில் வல்லவர்கள் அநேகர் இல்லை Today, when no many people are found in the, co- no many uh, strong uh, people, those who are strong in the faith are not found in the church of எத்தனை God. எத்தனை பேரண்ட்ஸ் விசுவாசத்துல வல்லவர்களா இருக்கிறீங்க How many parents of you are strong in the faith? எத்தனை சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் நீங்க ப- விசுவாசத்துல வல்லவர்களா இருக்கிறீங்க You, how many Sunday school teachers you are strong in the faith of you? எத்தனை எத்தனை பழைய விசுவாசிகள் விசுவாசத்துல நீங்கள் வல்லவர்களா இருக்கிறீர்கள் how many you old and senior believers you are strong in the faith of you எத்தனை வாலிபர்கள் விசுவாசத்துல வல்லவர்களா இருக்கிறீர்கள் how many you how you are strong in the faith வேதம் என்ன சொல்லுகிறது what does scripture say முதலாம் குருந்தியர் முதலாம் அதிகாரத்துல என்ன சொல்லி இருக்கிறார் what it is said in first corinthians chapter 1 26 ல பார்க்கும் பொழுது verse 26 வல்லவர்கள் अनेகர் இல்லைன்னு சொல்றார் there are no many mighty people அந்த வார்த்தை வாசிங்க please read that word வல்லவர்கள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்ல விசுவாசத்துல வல்லவர்கள் இன்னைக்கு சபையில் இல்லாதனாலதான் சபையினுடைய பிரகாசம் குறைந்து போய் கிடைக்கிறது ஷைனிங் அந்த brightness of the church is being dull today because no more people are many people are not strong in the இருந்து உன்னை கொண்டு வந்து இங்க நட்டனதுக்கு காரணம் என்ன what reason the Lord you from and planted உன்னை அழைத்து கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன why the you from idol and took மற்ற ஐக்கியத்தில உன்னை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன what uh, is also separated you and brought you from other sect நீ விசுவாசத்திலே வல்லவனாய் மாறுவாய் என்கிற நிச்சயத்தில் தான் கர்த்தர் உன்னை கொண்டு வந்தார் so with the persuasion you will become strong in the faith he has brought you here ஆனா இன்னைக்கு வாசித்து பார்த்தா விசுவாசத்திலே வல்லவர்கள் அநேகர் இல்லை but if you read today there are no mighty people in the faith today no more விசுவாசம் உனக்குள்ளே வல்லமையுள்ளதாய் மாற வேண்டுமானால் நீ தேவனை மகிமைப்படுத்து if the faith of you has to become strong meaning you have to go and glorify god எவ்வளவு தேவனை மகிமைப்படுத்தணுமோ அவ்வளவு தேவனை மகிமைப்படுத்து as much as you can glorify god you have to go and glorify him உன் கைகள் தேவனை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்தட்டும் let your hands be glorify god உன் கால்கள் தேவனை let your legs glorify god உன்னுடைய நாவு அஹ், தேவனை let your tongue glorify god உன்னுடைய உள்ளம் ஆழத்திலிருந்து தேவனை You மகிமைப்படுத்து from the depth of your inner heart you glorify god இன்றையில் இருந்தாவது நீ சாகு வரை விசுவாசத்தில் வல்லவனாக ஒரு பராக்கிரமசாலியாக உன்னுடைய ஓட்டத்தை நீ முடிக்க at least from today uh, to until your death you should be like a mighty man like a strong in faith you have to finish your course அவன் விசுவாசத்திலே ப- வல்லவனாய் மாற முடியாத அளவு அவனுக்கு போராட்டங்களும் தடைகளும் அவிசுவாசங்களும் துக்கங்களும் வந்தது ஆனால் அவைகளையெல்லாம் தாண்டி ஒரு விசை அவன் வல்லவனாய் மாறிவிட்டான் He also got so many hindrances as well as so many worries and burdens, everything because he should not be strong in the faith. But he became, he crossed over everything and became strong in faith. இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட வல்லவர்களாய் மாற விரும்புகிறீர்கள் Today, how many of you want to become mighty like this? விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி The faith is a very important portion. நீ போய் பரலோகத்துல போய் நிக்கும்போது விசுவாசத்துல நின்னாதான் உன்னை உள்ள விடுவாங்க If you want to go into heaven and stand me only, only, only if you are strong in the faith, you will be allowed inside. நீ போய் அங்க போய் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் நான் விசுவாசத்தை இந்த தூதை உனக்காக அனுப்புகிறார் Today the Lord God is sending the message to you because you should be strong in the faith of you. மாம்சத்தின்படி வல்லவர்கள் अनेகர் இல்லை மாம்சத்தின்படி ஞானிகள் अनेகர் இல்லை ஆனால் விசுவாசத்தில் ஒரு மனுஷன் வல்லவனாய் நின்றான் By the flesh there is no no no many people in the faith as well as strong people. மாம்சத்தின்படி ஞானிகள் இல்லை अनेகர் இல்லை மாம்சத்தின்படி வல்லவர்கள் अनेகர் இல்லை ஆனால் விசுவாசத்தில் இவன் ஒருவன் வல்லவனாய் மாறினான் He became so strong in the faith only one man whether even though there is also no more man strong in the faith and no, more one that is prudent in their knowledge யோசிச்சு பாருங்க just think it over உங்களில் எத்தனை பேர் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற உங்களை இந்த வார்த்தைகள் கேட்கும்போது சமர்ப்பிக்கிறீர்கள் how many of you just committing yourself when you are hearing the word to just become strong in the faith உன் விசுவாசத்துக்கு நீ தான் உத்தரவாதி only you are responsible for your faith அதுக்கு அம்மா அக்கா அண்ணன் புருஷன் மனைவி இப்படி எல்லாம் எழுதி 72 சேர்த்து இழுத்துட்டு வர கூடாது you should not just bring all all your kids your father, mother, wife, husband or anybody. ah paul solra naan en விசுவாசத்தை kaathukonden Past six year I kept my faith. உன்னுடைய சாவுக்கு அந்த வார்த்தையை சும்மா எழுதி வைக்க கூடாது. நீ செத்த பிறகு அந்த வார்த்தை உனக்குள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்கணும். என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். the death the word of God should not be simply written that after the death of you it uh, that uh, the word has to talk from you that I have kept my faith. உன் பெட்டியில ஸ்டிக்கர் ஒட்டறது இல்ல. உன் உள்ளத்துல இருந்து அந்த வார்த்தை வரணும். நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் It is not just uh, the sticker, the facing a sticker on your bo- coffin box, but it has to come from the depth of your heart. I kept my faith. உங்களுக்கு எத்தனை பேர் விசுவாசத்துல வல்லவர்களாய் உங்களை மாற சமர்ப்பிக்க போகிறீர்கள் How many of you going to commit here or surrender yourself to become strong in the faith? நீங்க உங்க பிள்ளைகளை அப்படித்tan வளர்க்கணும் Likewise, you have to bring up your children. உங்க சந்ததிகளை அப்படித்தான் You have to bring up your later generation likewise. உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை தான் நீ உன் சந்ததிக்கு ஊட்டணும் Whatever the faith which is in you, you have to feed to your generation. முதலாம் தீமத்தில வாசிக்கும் பொழுது When we read in first Timothy, இல்ல ரெண்டாம் திமுதியா உன் பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம் the unfeigned faith which was in the grandma ரெண்டு 1 ஒன்று ஐந்து அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம் அம்மாவுக்குள்ள அம்மாவுக்குள்ள இருந்த விசுவாசம் பிள்ளைக்குள்ள வந்தது அப்படி அந்த அளவுல தன்னுடைய சந்ததிகளை அவங்க விசுவாசத்தில் வல்லவர்களாய் வளர்த்தார்கள் in that level they have also brought up their later generation the faith the faith which was in the grandma came to the mother as well as the, from the mother it came to the son அதனால தான் ஒரு நாள் பாஸ்டர் ஜோயல் கேட்டாரு ஜோயல் பாஸ்டர் கேட்டாரு உனக்கு பின் உன் சந்ததி விசுவாசத்தில் நிற்குமா For that only one day Pastor Joel just uh, inquired after you whether your generation will stand on the faith. உன் காலத்துல எப்படியோ நீ உருண்டு பிறண்டு இந்த சத்தியத்துக்காக வாழ்ந்து காத்திடுற பரவாயில்ல. In your lifetime you were just striving for this faith and live so. ஆனா உனக்கு பின்னால உனக்கு பின்னால உனக்கு நாலு பிள்ளை வச்சிருக்கீங்க ரெண்டு பிள்ளை வச்சிருக்கீங்க இல்ல ஒண்ணே ஒண்ணுன்னு கண்ணுன்னு வச்சிருக்கீங்க இது விசுவாசத்துல நிக்குமா? So after that you are having four children or two children or only one children one child whether will they stand in the faith later? சும்மா பெந்தேகோ சபையில இருந்து பிரயோஜனம் இல்லை there is no use of being in the pentecostal church ah adu waste it is waste சபையில avan சும்மா ஒரு vishwasiya கடந்துக்கிட்டு இழுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம் what is the use of being a simple member of the church of god and just going on drawing and coming ஒரு kurutu vishwasiya sevuttu vishwasiya சப்பானியாய் உன் pulle indha சபையில kadandu இழுத்துக்கிட்டே கடைசி வரைக்கும் வரதுல அர்த்தம் இல்லை விசுவாசத்தில் வல்லவனான ஒரு சந்ததியை நீ விட்டு செல்ல வேண்டும் you have to leave the generation which is strong in the faith your children should not be a lame or blind or the deaf like in the child ஒன்று விசுவாசத்தில் வல்லவன் one thing he was strong in the faith இரண்டாவது செய்கைகளில் வல்லவன் secondly they he was mighty in the deeds இது அடுத்த step This is the next step. ஒரு மனுஷன் விசுவாசத்துல வல்லவனாய் மாறணும் அடுத்து அவன் செய்கைகளில் வல்லவனாய் மாறணும். One man has to be strong in the faith. He has, nextly he has to be mighty in the deeds of him. நான் விசுவாசி விசுவாசி விசுவாசின்னு போர்டு போட்டுக்கிட்டு இருக்கறதுனால பிரயோஜனம் இல்ல. There is no use of there. You, you can go on keep the sign board like I am a believer. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல அது பலத்தில் செய்கைகளில் இருக்கிறது. The kingdom of God is not in the speech but in the uh, in the word. இரண்டாம் சாமுவேல் Second Samuel 23ஆம் அதிகாரம் chapter 23 20ஆம் வசனம் வசனம் verse ரெண்டு சாமுவேல் இருபத்தி மூன்று இருபது பராக்கிரமசாலியாகிய யோகிதாவின் குமாரனும் கப்சையில் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான் அவன் மோவாப் தேசத்தின் இரண்டு வலுமையான சிங்கங்களை கொன்றதுமல்லாமல் உறைந்த மழை காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான் இது இன்னொரு புக்கில் வாசிக்கும் போது சிங்கம் போன்றவர்களை கொன்று போட்டான் அப்படின்னு இருக்கு when we read in another book he has killed the people those who are like lion ஆக மொத்தத்துல சிங்கத்தின் சக்தியை அவன் அழித்தான் totally he has destroyed the power of the lion நாலாகமத்துல நீங்க படிச்சு பார்க்கும்போது வேற மாதிரி ராஜாக்கள்லயோ அது வேற சிங்கம் போன்ற வலிமை உள்ளவர்களை கொன்றான் when we read in another book like a people those who are mighty like a lion he has killed them அந்த தேசத்துல ஆயிரக்கணக்கான பராக்கிரமசாலிகள் தாவீதுக்கு இருந்தார்கள் in that land there were also mighty valiant people there were thousands of valiant people பராக்கிரமசாலிகளிலேயே பராக்கிரமசாலிகள் even they were valiant among the valiants அதுல மேன்மையானவர்கள் even they are eminent in that அதுல பிரதானமானவர்கள் they are very chief in that நீங்க அந்த பைபிள் படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரண்டா இருக்கும் if you read in the bible there is somebody it will be different அந்த முப்பது பேரில் இவன் பிரதானமானவன் among the 30 he was a chief one ஆனாலும் அந்த மூன்று பேருக்கு இவன் நிகரானவன் அல்ல but for the, for the three he was not equal to them அந்த மூன்று பேர்ல அவன் மேன்மையானவன் but he was eminent among the three of them அப்படி ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப்பா அந்த பரல பராக்கிரமத்திலே வேதவசனம் அழகாக சொல்லுகிறது the scripture mention about beautifully how the, they were step by step how they are mighty or valiant ஒருத்தன் ஒருத்தன் பீட் பண்ணிட்டே போயிட்டு இருப்பான் they'll be going on beating one uh, one another ஒருத்தன் யுத்தத்துல in a battle பட்டயத்தை எடுத்து வெட்டினானோ he just uh, took a sword and cut வெட்டி முடிச்சிட்டு after he slew the people பட்டயத்தை விட்டா பட்டயம் கீழ போல when he left the sword that sword did not fall down எப்படி இருக்கும் how it would be பட்டயம் அவனுடைய கையோடு ஒட்டி கொண்டது the sword was stuck with the hand of him யோசிச்சு பாருங்க just you think it over எந்த அளவு அவன் பட்டயத்தை ஹேண்டில் பண்ணிருக்கான் பாருங்க so in what level he has caught the uh, caught cool the சளைக்காம நின்னு வெட்டினா வெட்டி முடிச்சுட்டு பட்டையை கீழே போட்ட பட்டயம் கீழே போல அவன் தோல் கீழோடு அப்படியே சேர்த்து பிடிச்சு பின்னிடுச்சு அந்த அளவு அவன் ஃபோர்ஸ் பண்ணி without any tire he was just catching the sword and cutting after the cutting everybody there he put the sword uh, it was not fallen down வசனம் இருக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு 2 சாமுவேல் 23 10 இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான் எப்படி இருக்கும் பாருங்க how it would be அவன் எழுந்து பட்டயத்தை பிடிச்சு வெட்டினானா கை சலித்து போயிருச்சு இப்ப பட்டயத்தை விட்டா பட்டயம் கேள்வி வரல எது ஒட்டிக்குச்சு அவ்வளவு அளவு அவன் ஸ்பீட் பண்ணான் He arose and swore the Philistines until his hand was weary and he just left the sword. It was not fallen down, it was cleave under his hand. இங்கே பெனாயா அவன் செய்கைகளில் வல்லவன் எல்லாரும் மனுஷனோடு போராடிட்டு இருந்தா இவன் சிங்கங்களோடு போராடினான் ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரன் மனுஷனோடு போராட மாட்டான் சிங்கம் என்ற பிசாசோடு தான் அவன் போராடுவான் a believer and a worker of god he will not fight with the people he will be going on fighting against the lion அவனுடைய போராட்டம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல is fighting is not with the blood and flesh மாம்சம்னா மனைவி புருஷன் the flesh is husband and wife ரத்தம் என்பது பிள்ளைகள் the blood shows the children இல்லாவிட்டா சகோதர சகோதரிகள் or the brother or sister பைபிள்ல கரெக்ட்டா சொல்லிருக்கு எபேசியர் 6 ஆம் அதிகாரத்துல in bible ephesians 6 chapter it has said correctly உங்களுடைய போராட்டங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல your wrestling is not with the flesh and blood யாரோட உங்களுக்கு போராட்டம் with whom it is for you the wrestling வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு you wrestling having the wrestling against all the evil uh, uh, by spirit in the heavenly heaven எல்லாரும் மனுஷனோடு போராடிட்டு இருக்கும்போது இவன் இறங்கி போய் மோவாபிய சிங்கங்கள் ரெண்டை கொன்றான் கெபிக்குள்ள போய் அங்க உறைந்த பனிக்குள்ள கிடந்த அந்த அந்த சிங்கத்தையும் கொன்று போட்டான் so when every people were fighting with the people he went inside the cave and killed the lion like people a lion as well as in the inside the, uh, the lion which was in the snow தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல the uh, kingdom of god is not in the speech அது பலத்தில் இருக்கிறது it is in the strength or power சிங்கத்தை சிங்க கெபில சந்திக்கணும்னு சொல்வாங்க they may say you have to go and meet the lion in the cave யாராவது வெளியவே சந்திக்க முடியாது ஆனா அதுனுடைய கெபில போய் ஒருத்தன் சந்திச்சானா அவன் எவ்வளவு பெரிய வீரன் you know man can says meet the lion lion outside, how a man can go and meet inside the den means how mighty man it would be. இவன் பெனாயா சிங்க கபிக்குள்ளேயே poi singatha vettittu vandha Benaya he went inside the den of the lion and just got that. moonru singatha வெட்டான். He just killed three lions. அப்படிதானே? and it's so உலகம் மாமிசம் பிசாசு மூன்றையுமே செய்கைகளில் வல்லவர்களாக நாம் மாறி அழிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் we have the people we have been called as mighty in our days we should destroy all the well uh, the, the sin and the flesh நீங்க வந்து சும்மா நான் விசுவாசின்னு சொன்னா பிரயோஜனம் இல்ல there is no use of saying you are simply a believer சிங்கத்தை நீங்கள் கிழித்து போடணும் you have to tear away the lion நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க when you read in the bible வல்லமை உள்ளவர்கள் பராக்கிரமசாலிகள் எல்லாரும் சிங்கத்தை நேருக்கு நேர் சந்தித்தவர்கள் the valiant people and the mighty people they have uh, they directly met the the lions நேருக்கு நேர் பிசாசு சிங்கத்தை சந்தித்தவர்கள் they have met the lions directly or face to face தாவீத பாருங்க நேரடியா ஒரு விசை சிங்கத்தை சந்தித்தான் so when you see about david on time he also just directly met the, the, the lion ஒரு விசை நேரடியாக சிங்கத்தை சந்தித்தான் so Samson also likewise he just face to face met the lion and kill தானியேல் சிங்க கபிலேயே சிங்கத்தை சந்தித்தான் தானியேல் he met the lion in the den of the lions இந்த பெனாயா சிங்க கபிக்குள்ளேயே போய் அதை சந்திச்சு கொன்றான் திஸ் பெனாயா he went inside the lion and met it and he the மோவாபிய சிங்கங்கள் the lions of Moabite. Moab என்கிறது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி பாவ சந்ததி பாவ சுபாவம் And the Moabite is a cursed generation, a sinful generation and sinful family. ஆ, நம்முடைய ஜீவியத்துல நாம் செய்கைகளில் வல்லவர்களாய் மாற வேண்டும் In our life, we should be uh, mighty in our deeds. பிசாசை கண்டு நீங்க பயப்படக்கூடாது After seeing the devil, you should not be fear. யாராவது அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சு செய்யறவன் செஞ்சுட்டு தான் இருப்பான் நீ அதை பத்திலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதை லிஸ்ட் எடுத்துட்டு நீ உட்கார்ந்துட்டு அதுக்காக நீ போராட வேண்டிய அவசியமே கிடையாது let anybody do anything no need to just go on just fear about that no need to do and take any step to remove that நீங்க வந்து நேரடியா இறங்கணும் You have to go straightly and get down. எந்த பிசாசையும் நீங்க கண்டு பயப்படக்கூடாது After seeing any devil, you should not be panic about it. உலக மனுஷன் கூட பயப்படுறது இல்லைங்க Even the valley people, they were- they are not getting afraid of that. விசுவாசிகள் தான் இந்த பிசாசு செய்வன தட்டுமாறிடுறான் Only our believers after they are hearing about the witchcraft devil me they are getting afraid. உலக மனுஷன் பாருங்க அவன் பாட்டுக்கு நைட்ல சுத்திட்டு அலையறான் the worldly people they are just going on just roaming around in the night time நம்மள போ சொல்லுங்க if if we ask our people to go current off ஆயிட்டாலே அவனுக்கு ஹார்ட் பீட் டப் கூடிரும் if the current goes means the heartbeat will of them will be more அப்படி அல்ல it is not so நீங்க வந்து கர்த்தரை பின்பற்றுகிற ஜனங்க you are the people you are following god நீங்க செய்கைகளில் வல்லவர்களாய் மாற வேண்டும் you should be the people mighty in your deeds இன்னைக்கு செய்கைகள்னு சொன்னா நம்ம எப்படி செய்கைகள்ல இருக்கிறோம் today when we speak about the mighty the deeds how we are in our deeds உலக பிரகாரமான செய்கைகள்ல நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய விசுவாசிகள் வல்லவர்களாய் மாறுகிறார்கள் in the worldly deeds our believers and the children they become mighty நீ பிசாசை ஜெயிக்கிறவனா இருக்கணுமே தவிர உலக பிரகாரமா டாலன்ட் அறிவு ஞானம் புத்தி இவைகளில் நீ வல்லவனா இருந்தா கர்த்தருக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க only you have to just get over the devil you should be mighty but if you are worldly wise if you are become mighty in all the things means what is the use of that அப்படிப்பட்ட ஆளுங்களை வச்சு கர்த்தர் ஒண்ணுமே செய்ய முடியாது the lord cannot do anything with such people மோசேக்கு கத்திரக்கு ஊழியம் செய்யணும்னு பயங்கரமான ஒரு ஆசை Moses got a great desire to the serve the Lord ஆ நல்ல ஒரு அவாஞ்சா இருந்தது he got a great desire to serve வேகமா ஊழியம் செய்யணும்னு வெளிய வந்தான் he was feeling he wanted to to the ministry came as a failure out அவனால ஒண்ணுமே சாதிக்க முடியல தேவன் அவனை கண்டு கொள்ளவே இல்ல he did not do anything he did not achieve anything the Lord God also did not mind him அவன் அந்த நேரத்துல அவனை எடுத்து உபயோகப்படுத்த தேவனால முடியவில்லை in that time the Lord couldn't take him and use him காரணம் என்ன What was the reason? அப்போஸ்தல 7 ஆம் அதிகாரம் 22 ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Acts of Apostles chapter 7 verse 22 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது What it is said here? எகிப்தின் சாஸ்திரங்கள்ல கற்று தேர்ந்து வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனா இருந்தவனை வைத்து இந்த ஊழியத்தை செய்ய முடியாது One who has also learned all the wisdom and art of the Egypt and become strong in the word and deed then our Lord cannot do anything with him. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் அவன் வாக்கிலும் செய்கைகளிலும் வல்லவனானான் இங்க அவனை வச்சு கத்த செய்ய முடியாது விட்டுட்டாரு ஓடியே போயிட்டான் he became so strong in the words as well as his deed so with that the lord cannot do anything he ran away ஒரு பிள்ளை வந்து ஹிந்தி படிச்சா one girl studied hindi நான் எதுக்கு படிக்கிறேன்னு கேட்டேன் i asked her why, why do you study hindi ஊரியத்துல வந்தா நான் நார்த் இந்தியா போனா எனக்கு பிரயோஜனமா இருக்கும் if i come to the ministry if i go to north india it would be useful for me அவ என்னவா அதே மாதிரி ஊழியத்துக்கு வந்தா நார்த் இந்தியா போனா انا ஊழியம் செய்ய முடியல வீட்டுக்கு வந்துட்டா so likewise she came, she came to the ministry she went to the north india but she couldn't do the ministry she gave home okay நான் எதுக்கு சொல்றேன்னா why do i say எகிப்தின் சாஸ்திரங்களை நீ கத்து கற்று அதில் வாக்கிலும் செய்கையிலும் உலக பிரகாரமா நல்ல பேச்சு திறமை உலக பிரகாரமா நல்ல ஆக்டிவா நல்ல சில திறமைகள் ஸ்கில்ஃபுல்லாக நீங்க மாறினதுனால இதை வச்சு நீங்க கத்தரகால உபயோகப்படுத்தப்பட முடியாது So you cannot be used by the Lord because the value ways you should become a mighty as well as you are very clever as well as skillful. நீங்க நல்லா படிச்சிட்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க you thinking you have to study well and come ஒரு சகோதரன் வந்து தம் பிள்ளைக்கு 24 லட்சம் ரூபாய் கட்டி MBBS சீட் வாங்குனார் ராமச்சந்திரால a brother got a seat in Ramachandra after paying 27 லட்சம் ஆஃப் ரூபீஸ் 24 லட்சம் 24 லட்சம் ஆஃப் ரூபீஸ் அப்ப நான் சொன்னேன் இவ்வளவு ஜியாலஜி படிக்க வைக்கணுமான்னு ஒரு வார்த்தை கேட்டேன் then I ask that you have to to you have to spend this much of amount அப்ப அவர் சொன்னார் 40 லட்சம் ரூபாய் எனக்கு மட்டும் தான் 24 க்கு கிடைச்சிருக்கு he said so it is 40 lakhs for other uh, only for me it is 24 lakhs நான் சொன்னேன் 24 லட்சத்தை பேசாம பேங்க்ல போட்டா கூட அந்த பிள்ளைக்கு மாசம் ஒரு வருமானம் வரும் அது பிறகு கல்யாணம் கட்டினா அதுவும் ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகிட்டே வருமே இதை போட்டுட்டு இவ்வளவு செலவழிச்சு படிக்க வைக்கணுமா சப்போஸ் அவ ஊழியத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன் so why can't you just deposit this money in the bank if you get the interest you can just make use of that suppose if she she go to மேரியன் கோமிஸ் வாட் இஸ் ஹவ் அவர் சொன்னாரு ஊழியத்துக்கு போனா கூட அங்க எல்லாரும் ஊழியக்காரங்கள வியாதிஸ்தரா இருக்காங்க இவ அங்க போய் என்னத்தை ஊழியம் செஞ்சிட்டாடா if she go to the ministry let her go and do any ministries they ஊழியத்தில் உள்ள வியாதியஸ்தரை கவனிக்கிறதுக்கு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வரணுமா so uh, do to study MBBS to look after the sick people in the ministry இப்போ பாத்தீங்கன்னா கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க now they have fixed the date for marriage உலக சாஸ்திரங்கள் இதுல வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனான வைத்து கர்த்தர் இந்த ஊழியத்தை நிச்சயம் செய்யவே மாட்டார் The Lord will not do the ministry with the people those so mighty in their words and deeds in the worldly ways. ஊழியத்துக்கு வரணும்னா அஞ்சு தகுதி இருக்கு But If you want to come to the ministry there are five qualifications. ஆ உலகத்துல அது குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்க இங்க வந்து டிஸ்குவாலிஃபைட் அதெல்லாம். So what are the qualification you say in the world everything is disqualified here. இங்க என்ன யாரை எதிர்பார்க்கறாரு? Whom the Lord is expecting here. ஒன்னு கொரிந்தியர்ல நீங்க படிச்சு பாத்தீங்கனா If you read in first கொரிந்தியர் இல்லாதவைகள் the things which are not so இழிவானவைகள் things which are wasting பைத்தியமானவைகள் அற்பமானவைகள் the things which are foolish அற்பமானவைகள் with the things which are least ஒன்றுமே இல்லாத இவங்க தான் ஊழியத்துக்கு தேவை only these people are needed for the ministry ரொம்ப படிச்சிட்டு வந்தானா அவன் இங்க வந்து பயங்கரமா அவன் பண்ற சேட்டைகள் ஊழியத்துல தாங்க முடியாது so after studying well if they come to the ministry whatever the mischief they are doing we cannot bear it or ஆண்டவர் பாருங்க எகிப்தின் சாஸ்திரங்களை கற்ற மோசேயை வைத்து செய்ய முடியாம இந்த சாஸ்திரத்தை மறக்கிறதுக்கு 40 வருஷம் ஆடு மேய்க்க வச்சாரு the lord god made to go back up the sheep to forget all the wisdom and the art what he had learned in egypt அப்படிதானே நாற்பது வருஷம் ஆடு மேய்க்க வச்சு இந்த சாஸ்திரம் கலை இந்த சம்பிரதாயம் இதெல்லாம் அவனை மறந்து போய் அவன் வாயில சாதாரண வார்த்தை கூட வர முடியாம ஆடு மாதிரி கத்துற லெவலுக்கு அவனை ட்ரைனிங் கொடுத்து ஒண்ணுமில்லாம ஆன பிறகு சரி நீ வாழியத்துக்கு வந்து சொல்லி கொடுத்து So after being, the Lord made him to just uh, rearing the sheep for forty years, he has forgot all the art and wisdom, whatever the things he has learnt in the Egypt, after he has forgot all, he- even he couldn't even talk properly, in that time the Lord asked him to bring to the அதுபோல ministry. இந்த விசுவாச வீ- வாழ்க்கையிலும் சரி நீங்க இந்த சபையினுடைய நடவடிக்கைகளும் சரி நீங்கள் எகிப்தின் சாஸ்திரங்களோடு நீங்கள் உள்ள செயல்பட முடியாது so even in your life as well as the activities of the church you should not with the uh, wisdom of the egypt you cannot work here வசனத்தை பேசுறதுக்கு வாக்கு வல்லமை கேளுங்க you ask the lord to give the boldness to speak the word of god பிசாசை மேற்கொள்ள செய்கையில் வல்லவர்களாய் மாறுங்கள் become strong in the faith to uh, uh, deeds to over to overtake the devil இயேசு எப்படி இருந்தார் how was jesus christ லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 ஆம் அதிகாரம் 19 ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது luke the gospel chapter 24 verse 19 அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார் இயேசு எப்படி இருந்தார்னு பாருங்க see how was jesus christ அப்ப நாம எப்படி இருக்கணும் then how we should be வாக்கிலும் செய்கைகளிலும் அவர் வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசியாக இந்த பூமியிலே செயல்பட்டார் he was working as a powerful mighty prophet in deed and word before god உனக்கு கம்ப்யூட்டர்ல எத்தனையோ லாங்குவேஜ் தெரியுதே you know many so many languages in computer ஒரு 100 வசனம் உனக்கு தெரியுமா do you know 100 word of god உலக பிரகாரமா உனக்கு ஞானம் எவ்வளவோ இருக்கு you are having worldly wise more no, wisdom விசுவாசத்துல நீ வல்லவனாய் மாறி விட்டாயா are you become strong in your faith உனக்கு ஒரு பிசாஸ் ஒரு சாதாரண ஒரு லோக்கல் பிசாஸ் உன்னால எழுத்து நிக்க முடியுமா are you able to just resist against a local devil அப்படின்னு ஒரு திடுக்குன்னு திடுக்குன்னு உடனே ஒரு ஆவி உள்ள வருது அந்த ஆவியை உன்னால வின் பண்ண முடியுதா are able to win the spirit when you just get afraid ஒரு இடத்துல ஒரு விசாசம் கேட்டேன் நீ எப்படி வந்தா யார் மூலமா வந்தா எதுக்கு முன்னாடி அது சொல்ல நான் யார் மூலமா வரல அந்த இருட்டில் போகும்போது பயந்தா நான் வந்துட்டேன்னு சொல்லி so in a place i just inquired the devil how did you come through whom I, uh, you come when i, I he says so when she was going in the darkness i, I was i came in நான் செய்வனே ஆவியும் கிடையாது ஏவல் ஆவியும் கிடையாது ஒன்றும் கிடையாது பயந்ததுனால எங்க வந்தேன் உள்ள வந்தேன் I am not the spirit of the witchcraft or sorcery because she got afraid I came in God அந்த ஆவியை கூட உன்னால ஜெயிக்க முடியுதா Are you able to win that spirit நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம் இயேசுவின் நாமத்துல போன் சொல்லிட்ட போதும் அது ஓடி போயிடும் You no need to do anything in the name of Jesus if you ask that to go means it will go அத நீ தைரியமா சொல்லணும் But boldly you must say இயேசுவின் நாமத்துல உன்னை கடிந்து கொள்றேன்னு சொல்லிட்டா ஓடியே போயிடும் In the name of Jesus I rebuke thee means it will go ஒரு இடத்துல ஒரு ஒருத்தன் பயங்கரமா பிசாசுன உடனே இயேசுவின் நாமத்துல போ சாத்தானேன்ட்டான் In a place there was a devil the man just mightily really says, so in the name of Jesus you go. எங்க மதுரையில தான் In Mad- Madurai, ஆ, மதுரையில ஒரு விசுவாசி தான் ஏதோ ஒரு பிசாசு பிடிச்சாள்கிட்ட ஜெபிக்கும் போது இவனுக்கு பயத்துல கத்திட்டான் இயேசுவின் நாமத்துல போன்னு கத்திட்டான் when they were praying for the devil possessed, demon possessed man, they were- this man was just uh, shouting, in the name of Jesus you go. அப்ப அந்த பிசாசு சொல்லிச்சான் ஏன் கத்துற மெல்ல சொன்னா நான் போயிருவேன்ல So the devil says, so why do you shout? If you say uh, slowly or uh, உண்மை- loud, உண்மையா அவர் வந்து சாட்சி சொல்லியிருக்காரு அந்த சபையில இப்படி நானு கத்திட்டம் பயந்து போய் அந்த ஆவி சொல்லுச்சு ஏன் கத்துற மெல்ல சொன்னாலும் நான் போயிடுவேன் எதுக்கு இப்படி இவ்வளோ கத்து கத்துறான்னு truly that man also gave the testimony why to shout so he says slowly I can also just go நம்ம ஆளுங்களுக்கு வந்து பிசாசுனாலே ஒரு பெரிய நோ ஒரு நினைச்சிட்டு இருக்கான் ஆக்சுவலாக அது வந்து உனக்கு கீழே தான் Our people are thinking the devil is something great one but actually it is down to you. வாக்கிலும் செய்கையிலும் அது உனக்கு கீழ தான் only in your word and deed it is under you அது vandu kattapatta oru vallamai it is a power being bound இல்லாட்ட கீழ்ப்படுத்தப்பட்ட oru sakthi or it is a power subdued nalla oru விசுவாசினா singathin மேல dhaan nadandu போவான் if he is a good believer he will be walking or tread upon the lion mocha priyani neenga padichu பாத்தீங்கன்னா we study about the uh, pilgrim progress oru spot la varumbodhu rendu singam வழியில நின்னுட்டு when he come to the spot there will be two lions on the way ipo இப்போ aaviyanar solvar nee po chumma po chumma po mari ivan na eppadi எப்படி anga rendu nikkilla nu சொல்லுவான் from the inner heart the spirit of god was telling to him to go but he he says how can I go there are two lions are நான் standing நீ போன்னு சொல்லுவாரு he says I am here I am with you go யார் இருந்தாலும் நான் போக மாட்டாங்க ரெண்டு சிங்கம் whoever நிக்குது. with me I will not go there are two lions are they அப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கு இவ்வளவு தூரம் வந்ததெல்லாம் கரெக்ட் தான் ஆனா இவ்வளவு நேரம் இந்த ரெண்டு இப்படி வந்து நிக்கவே இல்லைல்ல so far i also crossed there but these two were not uh, coming in front of me no இப்போ கடைசில அவர் சொல்றார் நல்லா பாருன்னு சொல்றார் so finally the lord uh, the he said so you just you look it correctly உடனே அவன் பார்த்தான் என்ன அது சிங்கமா வேற என்னதான்னு பார்த்தான் immediately he observed அப்ப தான் அவனுக்கு புரிஞ்சது சிங்கம் கட்டப்பட்டிருக்கு then only just he could perceive that the lions are being that bound or tied வழியில இருக்கு it was on the way ஆனா அது கட்டப்பட்டிருக்கு but it was tied அதுக்கு நடுவுல ஒரு சின்ன வழி இருக்கு in between them there is a small way தைரியம் உள்ளவன் எல்ல போலாம் who is courage courageous who where they can go அது கட்டப்பட்டிருக்குன்னு தெரிஞ்ச பிறகு கிராஸ் பண்றான் after knowing that it was being tried he just cross அப்படினா நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா இப்போ நீங்க இங்க இருந்து சர்ச்சில இருந்து வீட்டுக்கு போறீங்கன்னா ரோட்ல போற பிசாஸ் எல்லாம் அவர் முன்னால போய் துரத்தி விட்டு இந்த சீஃப் மினிஸ்டர் மாதிரி நீங்க பின்னால போனா நீங்க வீடு போய் சேருவீங்க so like a chief minister if, you, if he goes forward before you and and the cast out all the devil and driven out means then only he'll go home from here இயேசு வாக்கிலும் செய்கைகளிலும் வல்லவர் Jesus Christ is mighty in the words and deeds of ஒரு him. வசனம் சொன்னா அதிகாரமுடையவராய் போதித்தார் If He is, he has also just taught with authority. வியாதிசனை பார்த்து ஆ, அதிகாரமுள்ள வார்த்தையை உபயோகித்தார் Seeing the sick people, he used the power- word of authority. பிசாசின் பிடியில் அகப்பட்டவனை பார்த்து ஆ, அதிகாரமுள்ள வார்த்தையை உபயோகித்தார் Seeing the demon possessed people, he also used the powerful word. ஆ, தேவனுடைய வார்த்தை அவருக்குள்ள இருந்து பிரகாசித்தது The word of God was shining from him. அதுபோல செய்கையும் கூட பிசாசு துரத்துறது வியாதியை சுரமாக்குறது மருத்துவர் எழுப்புறது செய்கைகளில் அவர் ஒரு வல்லவர் In his deed also he was powerful to just cast out cast out the devil and heal the sick and widow. பாருங்க நீங்கள் செய்கைகளில் எவ்வளவு வல்லவர்களாய் இருக்கிறீர்கள். How much are you mighty in your deeds? இயேசு வாக்கிலும் வல்லவர் செய்கையிலும் வல்லவர். Jesus was mighty in his deed as well as words. ஒரு சிலர் வாக்குல தான் பயங்கர வல்லவர்கள் ஆனா செய்கையில் என்ன இல்ல? அதான் தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்ல எதுல இருக்கு? பலத்துல இருக்கு the kingdom of god is not in speech but in the power நான் ஒரு இடத்துல உங்களுக்கு சொல்லிருப்பேனே i have i have told you daily ஒரு வாரம் வாரம் ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் அந்த முடியும் போது எல்லாரும் கேட்பார் டிவி பார்த்தையா so every day Sunday school teacher at the end of the Sunday school will be asking how you watch television பார்த்தவங்க எல்லாம் கை வைத்து those who watch the television raise up your hand போய் சொல்ல கூடாது should not say lie அப்படினு எழுப்பி எப்பனாலும் ஒரு நாலஞ்சு வர அடிச்சு தான் அனுப்பி விடுவார் so every day used to wake up four or five children he'll beat them and send ஒரு நாள் அவர் விசாரிக்கவே இல்ல one day he did not enquire at all அவர் வந்து டிவி பத்தி பேசாம சண்டே ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிட்டாரு he just closed the sunday school he did not even speak about television விஷயம் தெரிஞ்ச ஒரு பையன் உள்ள உட்கார்ந்து சார் இன்னைக்கு டிவியை பத்தி நீங்க ஒண்ணுமே கேட்கல sir the boy won't go know the matter he says so sir you did not anything speak about the television அவருக்கு ஒண்ணுமே பேச முடியல he could not even speak anything ஏன்னா அந்த வாரம் தான் அவங்க வீட்டுல வீட்டுக்காரம்மா சண்டைய போட்டு விசுவாசி தான் டிவி வாங்கி வச்சிருக்கு யார் வீட்ல இவர் வீட்ல வீங்க பிலி வந்த Sunday school the master's wife she want a television after fighting அதனால இவருக்கு அந்த சப்ஜெக்ட் இப்ப போக முடியல now because he couldn't go to that subject அவன் இது தெரிஞ்சிட்டான் he knew that the particular boy he நம்ம ஆளு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பான் आवर பீப்பிள் நோ எவ்ரிதிங் இன்டர்நெட்லாம் தோத்து பிச்சை வாங்கணும் நம்ம ஆளுட அந்த internet has to from our people எங்க எங்க எங்க எங்க எங்க இங்க தான் உட்கார்ந்திருப்பான் ஆனா எல்லாம் தெளிவா இருக்கும் you will be seated here but everything will be clear to him நானே வீட்ல உட்கார்ந்துட்டு சும்மா இருக்கிறேன் எனக்கே நெட்வொர்க் ஆகுது I am just sitting here simply but I, the net is working for me எங்களுடைய பிராட்பேண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒர்க் பண்ணுது our broadband is working first நான் விசிட்டிங் வரல 64 நாள் ஜெபம் வச்சிட்டாரு வரவே இல்லன்னு ஆனா நீ எங்க இருக்கறன்னு எனக்கு தெரியும் I knew that I have not just visiting and nobody is visiting anybody anywhere that only I am here in the prayer but I know you where are you ஆண்டவர் அறியாம நீ எங்கேயுமே போக முடியாது இல்லையா without the knowledge of God you cannot go anywhere கடைசியில் அந்த விசுவாசி தலையை குனிஞ்சிட்டு அப்படியே போயிட்டார் finally that particular believer bowed down his head and went நீ வாக்கில் இல்ல யாரா இருக்கணும் வல்லவனா இருக்கணும் not only the words but also our deeds we should be mighty நம்முடைய செய்கைகளில் நாம் வல்லவர்களா are we mighty in our deeds இரண்டாம் நாளாகமம் இரண்டாம் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் verse chapter 2 verse 6 ரெண்டு நாளாகமும் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் second chronicle 2 6 வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார் ஒரு கொஸ்டின் வருது பாருங்க there is a question வானாதி வானங்களும் கொள்ளாத மகிமை கொண்ட தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார் who is mighty or able to build a temple of god the lord god who is the heaven and the heavens of heaven of heavens cannot contain இன்னைக்கு சிவகாசி சபையில கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வல்லவன் யார் who is able to build the temple of god in the sivagasi church சொல்லுங்க can you say தாவீது அதை வாங்கி தான் அவனுக்கு முடியல David desired that but it was impossible for him அவனுக்கு அந்த சான்ஸ் தெய்வமே கொடுக்கல The Lord God did not give the chance to him ஆனா சாலமோன் அந்த ஆலயத்தை ரொம்ப சிம்பிளா கட்டிட்டான் But Solomon built the temple of God very simply ஆ, நீங்களே நாமே தேவனுடைய ஆலயம் We are the temple of God நாம் இந்த ஆலயத்தை கட்டணும் we have to build this temple உங்கள் நீங்கள் நீங்களே தேவனுடைய ஆலயம் இல்லட்டா நாமே தேவனுடைய ஆலயம்னு வசனம் இருக்கு the word of god says you are the temple of god or we are the temple of god இது சும்மா சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டா இது வளர்ந்துட்டே வரும் கட்டிட்டே இருக்கலாம் if you eat uh, if you uh, eat foods a little as well as drink water mean you will be going on got in the grow நான் அந்த ஆலயத்தை பத்தி சொல்லல i am not speaking about that temple உனக்குள்ள ஒரு பரிசுத்த ஆலயம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் in you there should be the holy temple has to be built up உன்னுடைய உள்ளான மனுஷன் ஒரு ஆலயமாக கட்டி எழுப்பப்பட வேண்டும் in a man has to be built up like a temple of god உன்னுடைய ஜீவியம் அதுதான் ஆலயம் your life is the temple of god உன்னுடைய ஊழியம் அது ஒரு ஆலயம் your ministry is the temple of god உன்னுடைய விசுவாசம் அது ஒரு ஆலயம் your faith is the temple of god உன்னுடைய ஜெப ஜீவியம் அது ஒரு ஆலயம் your life of prayer that's the temple of god அன்னைக்கு தேசத்துல வந்து தேவாலயம் ஒன்றுதான் on the day in the land only one the temple of god was found ஆனா ஜெபாலயங்கள் எல்லா இடத்துலயும் உண்டு but there are so many synagogues in various places அப்ப ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஜெபாலயங்கள் தேவாலயங்கள் so each and every child of god we are the temple of god and synagogue உன்னுடைய ஜீவியத்தை உன்னுடைய ஊழியத்தை நீ நல்லா கட்டி எழுப்பணும் You have to build up your own life as well, our own life. ஆ, உலகத்திலேயே அருமையான ஒரு ஆலயமாக கட்டப்பட்டது சாலமோனுடைய தேவாலயம் Only the, the temple of Solomon was built very beautifully even in the world. இயேசு இருந்த காலத்துல ஏரோது அதை எடுத்து கட்டி வச்சிருந்தான் In the time of Jesus Christ, he- he- not just uh, built again. அவன் ஃபுல்லா ஆ வச்சு கட்டி இருந்தான் He just put it everything marble and built that. ஆ, அந்த அலங்கார கற்கள் it uh, was a beautiful stones அதெல்லாம் ஒரு இடத்துல வந்து கேக்குறாங்க இத பாருங்க எவ்வளவு அருமையா கட்டி வச்சிருக்காங்க in one place you were they were just telling uh, telling how beautifully this temple has been built ஆனா சாலமோன் கட்டி இருந்ததெல்லாம் தங்கத்துல தான் வேய்ந்து வைத்திருந்தான் but uh, solomon waved everything with கோல் எப்படி இருக்கும்னு பாருங்களேன் how இட் வுட் be முழுவதும் தங்கம் தங்கம் அதாவது தாவி இது தேவ ஆலயத்தின் மேல உள்ள வாஞ்சையில டன் கணக்குல எத்தனையோ ஆயிரக்கணக்கான டன் கணக்குல தங்கத்தை சேர்த்து வச்சிருந்தாங்க the with a great desire they were to build the temple of god david gathered or saved millions of tons of gold சும்மா 8 கிராம் 7 கிராம் 12 கிராம் 1 பவுன் 1.5 பவுன்லாம் வைக்கல அவன் வச்சிருந்தான் லாரி கணக்குல வச்சிருந்தான் so he just saved the uh, gold like a lo uh, loads of lord is not like 8 gram or 10 grams ஒரு யுத்தம் நடந்துச்சு அதுல கிடைச்சது அவ்வளவுனா ஜனங்களுக்கு அந்த ஷேர் கொடுத்துட்டு இவனுக்கு ஷேர் எடுத்துட்டு மிச்சத்தை அவ்வளோத்தையும் நெஞ்சிருது அப்படியே கஜானால சேர்த்து வைப்பான் After the battle over means whatever the things belong to the people, he will give to the people and whatever is shared to him and he will uh, take it and put everything in the rest in ஒரு the ஒரு saving. பொரு- ஒரு பொருத்தனை he got a consecration. இது தேவனுக்காக சவதரிக்கப்பட்டது. This has been spent for the law. அப்படியே சேர்த்து வச்சிருந்ததை வச்சு தான் சாலமோன் பயங்கரமான ஒரு தேவாலயத்தை கட்டி Likewise what he has gathered everything Solomon built a gigantic temple of God. ஏன் அந்த ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இந்த ஆலயம் இடிக்கப்படும் இயேசு சொன்னாரு. Why Lord Jesus Christ said this temple has been built because there there will be no stone upon another. அவங்க தீ வச்சு கொளுத்தின போது when they were fired upon that இந்த தங்கம் எல்லாம் கல்லுகளுக்கு இடையில ஒழுகிடுச்சு The, all the gold were melted and went away. எல்லாம் அந்த கல்லுகளுக்குள்ள போயிடுச்சு. It all melted and went inside the stones. இப்ப ஜனங்க கொள்ளை அடிக்கிறதுக்காக தீர்க்கதரிசனம் நிறைவேறல எதை பிடிச்சு எடுத்தான் எல்லாத்தையும் தங்கத்தை எடுக்கணும்னா கல் எடுத்தா தான் நம்ம ஒவ்வொரு கல்லாக எடுத்து எடுத்து தேவாலயத்தில் ஒரு கல் மேல ஒரு கல்லு இல்லாமே போயிடுச்சு so in order to in order of the fulfil of the prophecy as well as people want to take away the gold so they have just rolled away each stone and took away the gold இன்னைக்கு பாருங்க அந்த தேவாலயம் இருந்த இடத்துல ஒரு மசூதி இருக்கு even today when we see there is a mosque in the place where the temple of God was found or the day இன்னைக்கு லெபனான்ல சண்டை அந்த இஸ்ரேலும் அந்த லெபனான் சண்டை போட்டுட்டு இருக்க ரீசனே இதுதான் only it is the reason the Lebanon அந்த people of Israel they are fighting for this தேவாலயம் கட்டறதுக்கு ஆல்ரெடி இஸ்ரேல் ஜனங்கள் அவங்கவுங்க சேர்த்து வச்சது பொருட்கள் எல்லாமே ஆல்ரெடி எல்லாம் மேட் பண்ணி வச்சிருக்கிறான் ஆனால் இடம் யார்கிட்ட நிற்குது பாலஸ்தீனர் கையில இது பிடிபட்டு கிடக்கு the people of israel they have gathered everything to build the temple of god get ready everything but the place is in the hand of the people of the lebanon இப்போ மாடர்ன் டெக்னாலஜி வச்சு ஒரே நாள்ல அடிச்சிட்டு ஒரே நாள்ல என்ன செய்யணும் கட்டணும் அவ்வளவு ஃபாஸ்ட்ல அவன் ரெடி பண்ணி வச்சிட்டு உட்கார்ந்து இருக்கான் very great fast they were also getting ready everything modern tech with modern technology with one day they have to attack and they இதுக்கு முன்னால நாம் நம்முடைய ஆலயத்தை தேவ மகிமையாய் மாற்றணும் before that we have to make our temple as a glorious temple of God நம்முடைய ஜீவியத்தை ஊழியத்தை கட்டி முடித்தா கர்த்தர் சீயோனை கட்டி தம்முடைய மகிமையிலே வெளிப்படுவார் if we build up the life as well as ministry the lord god also appear in his glory after he has after he built the யார் இந்த ஆலயத்தை கட்ட வல்லவன் who is able to build this temple Amnon கட்ட முடியுமா can amnon build அப்சலோம் கட்ட முடியுமா can absalom build அதோனியா கட்ட முடியுமா can adoniah build this தாவீது கட்ட முடியுமா can david build this யார் கட்ட முடியும் who can build this சமாதானம் புருஷன் மாத்திரமே ஆலயத்தை கட்டி எழுப்ப முடியும் முடியும் the son of peace only he can build up the temple சாலமோன் மாத்திரமே அந்த ஆலயத்தை கட்ட முடியும் only solomon alone can build this temple அவன் மைண்ட்ல அப்படியே கர்த்தர் எப்படி சொன்னாரோ அவங்க அப்பாட்ட அது அப்படியே கட்டி முடிச்சான் whatever the pattern the lord god said to the, to the father of giving us built uh, built the temple of god பகல அங்கேயே இருந்து இருந்து இருந்து இருந்து இருந்து கட்டி அந்த ஆலயத்தை கட்டி முடிச்சான் night and day he was starting in that place he built to finish the temple of god உங்களுடைய ஆலயத்தை நீங்கள் எப்படி கட்டி வருகிறீர்கள் how do you build your temple of god உங்களுடைய ஆலயம் கட்டி முடிக்கப்படுகிற தருவாய்க்கு வந்து விட்டதா whether you are building the temple of god is going to be uh, finished uh, bu- building, உங்களுடைய ஜீவியத்தை பரிசுத்தத்துல நீங்க கட்டி are வருகிறீர்கள் you building your life in the holiness? பிரதிஷ்டையில் உங்களுடைய ஜீவியத்தை கட்டி Are you வருகிறீர்கள் building your life in the consecration? தேவனுக்காக இந்த ஆலயத்தை கட்ட வல்லவன் யார் Who is able to build the temple of God for the Lord's sake? உன்னுடைய ஜீவியத்தை நீ கட்டி எழுப்பும்படியாக உனக்கு நாட்கள் கூட்டி The கொடுக்கப்படுகிற days are being added and you in order to fulfill, build the temple life of you. இந்த ஆலயத்தை கட்ட சாலமோன் ஒரு குறிக்கப்பட்ட காலம் எடுத்துக்கொண்டான் And Solomon took a particular uh, period to build the temple of God. அந்த டைம் முடிஞ்ச போது அவன் அந்த ஆலயத்தை கட்டி முடித்து விட்டார் after the time was finished he has also finished building the temple of god அதுபோல நாமும் ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்முடைய ஜீவியத்துல நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன் ஓட்டத்தை முடித்தேன்னு என்ன செய்யணும் சொல்லணும் so in our time also in our life also when we attain the time we have to say i have kept the faith i have finished my course உயிரோடு இருக்கும்போதே பவுல் இந்த வார்த்தையை உச்சரித்தார் when paul was alive he used this word செத்த பிறகு போர்டில் எழுதி போடல பெட்டியில் எழுதி வைக்கல after the death of paul it was not written on the coffin of him உயிரோடு இருக்கும்போது தான் சொல்றார் நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் ஓட்டத்தை முடித்தேன் இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் இப்பொழுதே உன்னுடைய ஜீவியம் கட்டி முடிக்கப்பட வேண்டியது அவசியம் it is also necessary your life has to be built now as paul when he was alive he says so that i have kept the faith i have finished my course henceforth the, the ground of faith uh, righteousness is kept for me ரெண்டு விதமான பிரசங்கங்கள் நீங்கள் கேட்கலாம் you might hear two kinds of messages ஒரு பிரசங்கம் என்ன சொல்லுது one message says நீ பரிசுத்தமாயிட்ட ஓட்டம் முடிஞ்சிரும் if you become holy means your race will over எப்ப நீ வந்து saint ஆயிட்டியோ அப்ப உடனே உன்னுடைய ஓட்டத்தை முடிச்சிடுவாரு after you become a saint your race will over இன்னொரு பிரசங்க எப்படி இருக்கு what is another message நீ பரிசுத்தவனாய் வாழ்ந்து காட்டணும் அடுத்த ஸ்டெப் இருக்கு பரிசுத்தவனாய் மாறிட்ட பிறகு பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டணும் அதுக்கு டைம் இருக்கு after you become a saint there is also time will be added and you have to live as a saint and show உண்மைதானே send it true சாவர் அன்னைக்கு பரிசுத்தவனா மாதிரி நீ செத்து போயிட்டேன்னு சொன்னா அது வேஸ்ட் நீ பரிசுத்தமாய் வாழ்றதுக்கு ஒரு சாட்சியா நீ பின்வரும் சந்ததிக்கு நிக்கணும் you have to stand as a testimony for the later generation after you become a saint you have to live as a saint and show அடுத்ததாக ஆதி ஆகமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் twenty five was verse seven ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான் இங்க ஏசாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ரிகார்டிங் ஏசா தேர் இஸ் அவன் வேட்டையில் வல்லவன் he was mighty in the hunting ரெண்டு விதமான வேட்டை இருக்கிறது கைண்ட்ஸ் ஆஃப் ஹண்டிங் ஒன்று ஆத்துமாவை அறுவடை செய்கிறது இல்லவிட்டால் ஆத்துமாக்களை ரட்சிப்பது அது ஒரு வேட்டை one is hunting the souls or just saving the souls is a hunting இல்லவிட்டால் ஆத்துமாவை அழிப்பது அது கூட ஒரு வேட்டை தான் சோ எ ஹண்டிங் உங்களுக்கு புரியுதா யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் நீங்க வேட்டையில யார் எந்த வேட்டையில இருக்கீங்கன்னு நீங்க கண்டுபிடிக்கணும் In which hunting are you in நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் Proverbs chapter 6, இருபத்தி ஆறாம் வசனத்துல verse 26. ஆறு இருபத்தி ஆறு இல்லையா விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள் இது வந்து ஒரு வேட்டை இது வந்து ஆத்மா அருமையான ஜீவியத்தில் உள்ளவங்களை அப்படியே டவுன் பண்ணி ஒண்ணுமில்லாம ஆக்கிறது this is also a hunting there are people the people those are the soul in the soul they are destroying their Micah ஏழாம் அதிகாரம் 2 வசனத்தை பாக்கும்போது மைக்கா 7:2 uh, அவனவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான் இது வந்து சகோதரனை ஏமாத்துறதுக்கு வேட்டையாடுறது this is also hunting to cheat the brothers of them இது வஞ்சிக்கிறது ஏமாத்துறது பித்தலாட்டம் பண்றது ஆத்துமாக்களை பாவத்துக்குள்ள கொண்டு போறது இது ஒரு வேட்டை this is also hunting cheating and deceiving the uh, souls as well taking them to the sin ஏசா வேட்டையிலே வல்லவன் வன சஞ்சாரி ஏசா was a man of field and he was mighty in the hunting வீட்ல இருக்க மாட்டான் ரவுண்ட்ஸ் அடிச்சிட்டே இருப்பான் he will not be at home will be going on roaming around கர்த்தர் வெறுத்த ஒரு ஜீவியம் he he had a life the Lord God hated. இது இது அவனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி this is a portion of his life இன்னொரு வேட்டையில் வல்லவன்னா அதனுடைய அர்த்தம் என்ன what is another meaning he was mighty in the hunting வேட்டையில மெயினா நம்ம வேட்டையாடுகிறது மிருகங்களை only we have to mainly they will hunt the animals in the hunting இல்லாவிட்டால் பறவைகளை ah the birds அப்படிதானே சரி சோ இந்த ரெண்டு தான் நம்ம வேட்டையாடணும் only these two are being hunted இது எதை காண்பிக்கிறது what does it show உங்களுடைய ஜீவியத்தில் உள்ள மிருகத்தனமான வல்லமைகளை நீங்கள் அழிக்க அழிப்பதை காண்பிக்கிறது it shows what are the peaceful life of you how to destroy that it shows that இல்லாவிட்டால் பறவைகள் ah the uh, fowls of air அது நம்முடைய எண்ணங்களை காண்பிக்கிறது it shows our thoughts என்ன எண்ணங்களையும் நீங்கள் சிறைப்படுத்தக்கூடியவர்களாக கூடியவளாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் உங்களுடைய உங்களுக்குள்ள மறைந்திருக்கிற மிருகத்தனமான சுவாவங்களை நீங்கள் வேட்டையில வீழ்த்த வேண்டும் you should be the mighty people to just fight against all the thoughts of you, whatever may be the thoughts of you, and destroy them, as well as you, all the beastly character should be hunted out. நீங்கள் சகோதரனை வேட்டையாடக்கூடாது. You should not go hunt, uh, hunt your brother. அருமையான ஆத்துமாக்களை நீங்கள் வேட்டையாடி அழித்து விடக்கூடாது. You should not hunt the beautiful or the precious soul and destroy them. பாவம் செய்தோ பாவத்துக்கு உட்படுத்தியோ நீங்கள் அருமையான ஆத்துமாக்களை வேட்டையாடி விடக்கூடாது. You should not hunt the precious soul by doing sin as well as make them and put into sin. கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எண்ணங்களையும் நீங்கள் வேட்டையாட வேண்டும் You have to hunt all the imagination and thought which rise against the knowledge of Christ. தாவீது என்ன சொல்லுகிறான் சங்கீதங்களிலே In Psalms, what did David say? நான் மிருகம் போல இருந்தேன் I was like a beast, ஆனால் கத்தர் என்னை மாற்றி விட்டார் but the Lord has changed me. உனக்குள்ள இருக்கிற அந்த மிருகத்தனங்களை நீ வேட்டையாட You வேண்டும் have to hunt all the beastly character in you. அடுத்து வேட்டையினுடைய இன்னொரு அடையாளம் என்ன What's the next sign of the hunting? அது ஆத்துமாக்களை ரட்சிப்பதை It காண்பிக்கிறது shows you how to save the soul. எரேமியாலயா எசைக்கியல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா When you read in Jeremiah or Ezekiel, நான் மீன் பிடிக்கிறவர்களை அழைத்து அனுப்புவேன் I will call all the people, the the அவர்கள் அவர்களை பிடிப்பார்கள் They shall go and catch them. அடுத்து வேட்டைக்காரர்களை அனுப்புவேன் I'll சென் the hunters. அவர்கள் குன்றுகளிலும் மலைகளிலும் சென்று அவர்களை They வேட்டையாடுவார்கள் shall go to the hills and mountains and they shall hunt them. அஹ், இது ஒரு வாக்குத்தத்தம் This இஸ் a promise. ஆரம்ப அஹ், இந்த வசனம் தெரியுமா உங்களுக்கு எரேமியா பதினாறு பதினாறு Jeremiah sixteen sixteen. இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன் இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள் அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்தனுப்புவேன் இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள் இது வந்து ஊழியத்தினுடைய துவக்கமும் ஊழியத்தினுடைய முடிவும் This is the beginning and the end of the ministry. இல்லாவிட்டா சபையினுடைய துவக்கம் இல்லாவிட்டா சபையினுடைய முடிவு Or is the end or uh, the beginning or the end of the church of God. நீங்க வீட்ல கூட நல்லா போய் படிச்சுக்கோங்க If you go go home and read correctly. இயேசு கிறிஸ்து முதலாவது இந்த ஊழியத்துக்கு மீன் பிடிக்கிறவர்களை தெரிந்து கொண்டார் First of all, Lord Jesus Christ chosen the people, the fishermen for this ministry. இதுதான் அந்த தீர்க்கதரிசனத்துடைய அடையாளம் This is a sign of this prophecy மீன் பிடிக்கிற अनेகரை அழைத்து அனுப்புவேன் இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள் I shall come, call many fishes they shall catch them அதனால தான் பேதுருட்ட கத்தர் பேசும் பொழுது So that when Lord God they talk to Peter நீ இதுவரை மீன்களை பிடித்துக் கொண்டிருந்தாய் இனிமேல் நீ யாரை பிடிப்பாய் மனுஷர்களை பிடிக்கிறவளாய் உன்னை மாற்றுவேன் So for your catching fishes hereafter I'll make you catches of men இப்ப மீனவர்கள் மாத்திரம் அல்ல no not only the fisher well இப்ப எல்லாரையும் ஊழியத்துக்கு எடுக்கிறார் இவங்க வேட்டைக்காரர்கள் the Lord God is call select everybody to the ministry the are the hunters இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா அவன் ஒரு வேட்டைக்காரன் today the worker of God is a hunter அவ அநேகரை நான் அழைத்து அனுப்புவேன் ஐ வில் கால் மெனி அவர்கள் மலைகளிலும் They shall go to the hill. குன்றுகளிலும் In the mountain. கண்மலைகளின் வெடிப்புகளிலும் All the holes of the rocks. இந்த மூன்று இடத்துல இருக்கிற ஆத்துமாக்களை அவர்கள் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு They shall bring all the people, those who are in the three places to the salvation. அஹ், ஊழியத்துல நீங்க வல்லவர்களா இருக்கிறீர்களா Are you mighty in the ministry? கர்த்தருடைய சேவையில நீங்கள் வல்லவர்களா Are you mighty in the service of God? ஊழியம் அப்படின்னு உடனே 10 பத்தடி தள்ளி போய் நின்னுகிறது When we speak about the ministry, they will go be, uh, uh, go beyond 10 10 meter. ஒரு ஜெபம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணா நீ மந்தையில முன்னா முன்னணியில வந்து நிக்கணும் If we announce a prayer, you have to come, uh, to, come first to the flock. ஒரு வேலை அப்படின்னா ரெண்டு மணினா நீ ஒன்னே முக்காலுக்கு வந்துடணும் If there is a work at one, one, one o'clock means you have to come here at uh, two, o- ஆ, சாவு என்ன நாலு மணிக்கு எடுக்கிறோம் அப்படின்னா நீ மூணே முக்காலுக்குலாம் வந்துடணும் you have to present here at three forty-five, we are going to just, uh, the prayer services at four o'clock suppose. Particular சர்வீஸ்ல சாவு death deaths funeral service the funeral services at 4 o'clock you should be here at 3:45 நீ முன்னணியில வந்து நிக்கணும் அந்த you have ஸ்பாட்ல to come forward on the spot கல்யாணம்னு உடனே முதல்ல என்னத்தையோ இடக்கம் முடக்கம் உனது ஊடித்திட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறது first only the wedding means they'll be wearing something and come here first அந்த வேலையை நீ விட்டுரு you leave that job ஆ, மரண வீடு துக்க வீடு ஊழியம் ஒரு வேலை சபையில ஒரு ஊழியம் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் வேலைனா நீ தான் முதலாளி வந்து நிக்கணும் the morning also the death house is there any work or the ministry means you should be first here நீ ஊழியத்துல வல்லவனாய் மாற வேண்டும் you should be mighty in the ministry அத விட்டுட்டு நீ துன்மார்க்கத்துல வல்லவனாய் மாறிர கூடாது you should not become mighty in the iniquity or the wickedness யோபு 21:7ல துன்மார்க்கர் வல்லவர் ஆவானேன் இன் ஜாப் 20 27 என்ன சொல்லி இருக்கு துன்மார்க்கர் வல்லவராய் மாறுவானேன் should not be the mighty one துன்மார்க்கத்துல நீ வல்லவனாய் மாற கூடாது you should not become mighty in the wickedness of you பாவத்துல நீ வல்லவனாய் மாற கூடாது you should not become mighty in the sin of you பின்மாற்ற ஆவியில நீ வல்லவனாய் மாற கூடாது you should not be mighty in the backsliding spirit கேள்வி கேட்பதில் நீ வல்லவனாய் மாற கூடாது you should not be mighty in questioning others குற்றம் சாட்டுகிறதுல நீ வல்லவனாய் மாற கூடாது you should not be mighty in blaming others நீ நியாயம் பேசுறதுல நீ வல்லவனாய் மாற கூடாது you should not be mighty in speaking justice அபாண்டமாய் குற்றம் சொல்லுகிறதுல நீ வல்லவனாய் மாற கூடாது you should not சமயம் uh, uh, நீ துன்மார்க்கத்துல வல்லவனாய் மாறி விடாதே you should not become mighty in iniquity ஆதியாகமம் கடைசியாக ஆதியாகமம் 21 20 பார்க்கும் பொழுது ஜெனசிஸ் 21 20 அங்கே இஸ்மவேல் வில்வத்தையிலே வல்லவனாய் மாறினார் இஸ்மவேல் he became mighty in the archery வில்வத்திலே நீ வல்லவனாய் மாறி என்ன பிரயோஜனம் what's the use of being mighty in the archery of you யாரையாவது காயப்படுத்திட்டே இருக்கு we going on wounding someone யாரையாவது துக்கப்படுத்திட்டே இருக்கீங்க we going on grieving someone யாரையாவது டென்ஷன் ஆக்கிட்டே இருக்கு வி டென்ஷனிங் சம்வன் அப்படிதானே isn't it so சங்கீதம் 11 2ல பாருங்க psalms 11:2 when you read அவங்களோட நாவு எப்படிப்பட்டது what kind of tongues are their tongue எரேமியா 9:3 படிச்சு பாருங்க எரேமியா 9:3 when you read இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கிறார்கள் நாவிலே தொடுக்கிறார்கள் இவங்க வந்து எல்லாரையும் வேதனைப்படுத்துறதுக்காக வில் வித்தையில தேர்ந்தவர்கள் they are very are very uh, great uh, mighty in the archery to grieve others வந்து பயங்கர பரியாசக்காரன் Ishmael was a very great mocker அவன் வந்து ஈசாக்கு அவன் பரியாசம் பண்ணிட்டே தான் இருந்தான் he was going on ridiculing isaac அவன் வந்து வில் வித்தை அவன் அவன் வந்து வார்த்தையிலேயே பஞ்ச் பண்ணிட்டே வருவான் will be going on just punching others with a word of him ஒரு சிலர் எல்லாம் பேச மாட்டாங்க some people will not talk கடைசில பேசுவாங்க finally they will talk ரெண்டு வார்த்தை தான் பேசுவாங்க only two words they will speak அது எப்படி இருக்கும் how it would be அது பயங்கர பாய்சனா இருக்கும் it will be very venom அவன்கிட்ட பேசுனதே தப்புன்னு வாழ்க்கை முழுசும் உணர ஆரம்பிச்சிருவான் Uh, they will be just realize then what is uh, what he has talked with him is wrong. ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் பேசுவான் Only two words they may speak. கொஞ்சம் சூடு சொரண ரோசம் உள்ளவன் செத்தே போயிடுவான் அதை கேட்டு The people, those are very sensitive, uh, sensitive people, they will uh, this die. அதாவது die. வேணும்னே அவனை காயப்படுத்துற வார்த்தைகள் The purposely they'll be wounding the one. நீ வில்வித்தியில வல்லவனாய் மாறாத You should not be mighty in the archery of நீ you. குணசாலியும் கூடாரவாசியுமாய் மாறுவாயாக You should be the man that is a uh, plain as well as a very soft நீ character. வாக்குத்தத்த சந்ததியாய் மாறுவாயாக You should be the people of the promise. ஆ, இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசத்துல வல்லவர்களாய் மாற விரும்புகிறீர்கள் Today, how many of you want to become mighty in the faith? இன்றைக்கு சபையில வல்லவர்கள் அநேகர் இல்லை Today, there are no many mighty people in the church. எனக்கு அந்த வசனம் தான் ரொம்ப டச் பண்ணது That word of God God only trust me much. சபையில வல்லவர்கள் अनेகர் இல்லை. There is no many mighty people in the church. விசுவாசிகள் अनेகர் இருக்காங்க. There are many believers. ஆனா விசுவாசத்தில் வல்லவர்கள் சபையில अनेகர் இல்லை. But there are no many mighty people mighty in the faith. சிசாசை ஜெயிக்கிறவர்கள் செய்கைகளில் வல்லவர்கள் சபையில் அநேகர் இல்லை There are no many mighty those who able to the resist over the devil. தன்னுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஆலயத்தை கட்ட வல்லவர்கள் சபையில் அநேகர் இல்லை There are no many mighty people in the church to build up the temple of God. அருமையான ஆத்துமாக்களை வேட்டையாடி சபையில கொண்டு வர்றதுக்கு இல்ல அருமையான ஆத்துமாக்களை அழிக்கக்கூடிய வேட்டையாடுகள் சபையில் அநேகர் இருக்கிறார்கள் There are no many people they are they just destroying the souls and hunting them, not they are hunting to salvation. எல்லாரும் கண்களை மூடுவோம் Let us all close our eyes. கத்தாவே இன்றையிலிருந்து என்னை வல்லவனாய் நீ மாற்ற உம்மிடத்தில் என்னை சமர்ப்பிக்கிறேன் Lord, I am committing myself from today onwards. You have to make me mighty. நான் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில நான் விசுவாசத்தில் என்னை வல்லவனாய் மாற்ற சமர்ப்பிக்கிறேன் Hereafter, just you make me in the mighty in the faith. I submit myself. தயவு செய்து இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை அந்த துன்மார்க்கத்தில் வல்லவர்களான வாழ்க்கையை விட்டு விடுங்கள் Please, you just leave away the life. with So far, you have so lived mighty in the iniquity of you. இஸ்மவேலை போல வில்வித்தையிலே மற்றவளை தாக்குறது கே- துக்கப்படுத்துறது இந்த பிராக்டீஸை விட்டுருங்க Just leave away the practice like Ismail or mighty in the archery. Just just grieving others and wounding others. நீங்கள் இன்றைக்கு அருமையான ஆத்துமாக்களை அழித்து விடாதீர்கள். Today you don't destroy the precious souls. நல்ல சகோதரனை வெறுத்து விட்டு விடாதீர்கள். Don't hate the good brother and leave him. உங்களுக்குள்ள இருக்கிற மிருகத்தனமான சுபாவங்களை நீங்கள் அழித்து விடுங்க Destroy all the beast-like character from you. உங்களுக்குள்ள இருக்கிற எண்ணங்களை நீங்கள் தவறான எண்ணங்களை அழித்து விடுங்க Destroy all the wrong thoughts which are in you. நீங்கள் இன்றைக்கு பிசாசை மேற்கொள்ளக்கூடிய அந்த சக்தியில வல்லவர்களாய் மாறுங்க you become powerful to get over the devil கர்த்தருக்காய் ஆலயத்தை கட்ட நீங்கள் வல்லவர்களாய் மாறுங்க you should be the mighty people to build the temple of god ஒரே ஒரு விசை உன் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்காக நீ வல்லவனாய் மாறுவாயாக you should become the mighty people the faith which has been delivered in your hands once கர்த்தாவே என்னை வல்லவனாய் மாற்றும் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம் those are saying lord make me a mighty man close your eyes and kneel down நீ ஒரு சாதாரண பெயர் விசுவாசியாக இந்த சபையில இருந்து அர்த்தம் இல்லை there is no use of there being a- an ordinary believer, a normal believer with a board, a signboard. ஏதோ உன்னுடைய சாவுக்கு நான் வந்து என்னுடைய ச- ஊழியத்துல ஒரு கூட்டம் நீ வந்து அப்படி நான் போகிறதா அந்த ஐக்கியம் அல்ல It is not the fellowship, if you are for the, for your death, I have to come and as well as if there is a ministry, you are coming and taking part. ஆ, அப்படி அல்ல It is not so. நீ உன் ஓட்டத்தை முடிக்கும் போது விசுவாசத்தில் வல்லவனாய் ஓட்டத்தை முடிக்க At வேண்டும் the end of your race, you have to finish, finish your race with the mighty in the faith of you. எந்த பிசாசானாலும் எதிர்த்து நின்று போராடி நீ ஜெயிக்கிற வல்லவனாய் மாற வேண்டும் Whatever may be the devil, you have to resist against it and fight again and become mighty. எப்பொழுதும் ஊழியக்காரங்க கூட இருப்பாங்க அஹ், விசுவாசிகள் கூட இருப்பாங்கன்னு இல்ல பிசாசு எந்த ரீதியில வருவான்னு தெரியாது அந்த ரீதியில நீ நின்னு ஜெயிக்கணும் So you should not know, you do not know, and the- always the believers or the servants of God will be with you. We do not know in what manner the devil may come, you have to ready to resist that. ஆ, பாருங்க தாய் தகப்பனை விட்டு கொஞ்சம் ஒதுங்கின போது அந்த சிங்கம் வந்து விட்டது See here, when he gone away from his fa- parent, the lion came. அவன் அதை அங்கேயே அடிச்சு கிழிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டான் Even in the same place, he was was just beaten that and killed that. கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு அபிஷேகம் தருவார் Today the Lord God will give you an anointing. amen நீ சிங்கத்தை சிங்க கெபியிலேயே சந்திக்கலாம் You can meet the lion in the den of lions. ஆ, எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீர்கள் How many ever believing like that? ஆ, எதை கண்டு பயந்தையோ அதே இடத்துல நீ சத்துருவை எதிர்த்து நிற்கலாம் Whatever the things you also so on fear in the same place and resist the devil. உன்னை செய்கைகளில் கர்த்தர் வல்லவராய் மாற்ற The Lord God want to make a mighty man in your deeds. உன்னுடைய விசுவாசத்தில் உன்னை வல்லவனாய் மாற்ற He wants to make you mighty in your faith கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வல்லவனாய் மாற்ற விரும்புகிறார் he wants to make you to make you as a mighty man to build a temple of god ஆத்துமாக்களை சபையிலே கொண்டு வந்து ஆத்துமாக்களை வேட்டையாடக்கூடிய வேட்டையிலே வல்லவனாய் கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார் he wants to make you as a mighty gunner to bring the souls to the church of god அவன் தேவனை மகிமைப்படுத்தி வல்லவனாய் மாறினான் he glorified god and became powerful strong in the faith இறங்கி சென்று பிசாசை எதிர்த்து நின்று ஜெயித்தான் he got down and just uh, resist over the lion கர்த்தாவே என்னை வல்லவனாய் மாற்றும் இந்த வசனங்களின்படி நல்ல ஒரு விசுவாசத்தில் வல்லவனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே என்னை எத்தனை பேர் கேட்க போகிறீர்கள் How many of you are going to just ask according to the word of God, Lord, make me a mighty man? என்னை விசுவாசத்தில் வல்லவனாய் மாற்றும் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்துங்கள் பார்க்கலாம் Those who are saying, Lord, make me a mighty man in the faith, raise your hands. கர்த்தாவே பிசாசை மேற்கொள்ள செய்கைகளில் என்னை வல்லவளாய் மாற்றும் Lord, make me a mighty man in the deeds of me to resist over the devil. உம்முடைய ஆலயத்தை கட்ட என்னை வல்லவனாய் மாற்றும் Make me a mighty man to build the temple of you. ஆத்துமாக்களை சபையிலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வல்லவனா என்னை மாற்றும் make me a mighty man to bring the souls to the church of god மிருகத்தனமான சுபாவங்களை அழிக்கக்கூடியவனாக எந்த எண்ணையும் எண்ணங்களையும் சிறைப்படுத்தக்கூடியவனாய் வல்லவனா என்னை மாற்றும் make me a man to just destroy all the beast like character and just bring down all the imagination இப்பொழுது கர்த்தர் ஒரு வல்லமை தருவார் now the lord god will supply you a grand your power நீ பலவீனத்தோடு வந்தாய் you have come here with all your weakness உன்னை வல்லவனாய் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை உன்னை ஆட்கொள்ள போகிறது the fire power power is going to rule over you to make you a mighty man. அந்த வல்லமை உன்னை இப்பொழுது சரியான ஒரு பராக்கிரமசாலியை போல அது மாற்றப் போகிறது ஆமேன் எத்தனை பேர் அதை வாஞ்சுகிறீர்கள் ஆமேன் ஆமேன் ஹலோ லூயா கடந்த காலங்களை கண்டு நீங்கள் அதையே துக்கப்பட்டு உட்கார்ந்திருக்க வேண்டாம் கத்தாவே என்னை நீர் பலப்படுத்துவீரானால் உண்மை இல்லாமல் என்னால் ஜெயிக்க முடியாது என்பது எனக்கு தெரியும் ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்தினால் நான் இனிமேல் விசுவாசத்தில் வல்லவனாய் நிற்பேன் அலையிலூயா எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை ஏறெடுக்கிறீர்கள் யார் உம்முடைய ஆலயத்தை கட்டாவிட்டாலும் நான் உம்முடைய ஆலயத்தை கட்டுவேன் சிங்கங்களை நான் எதிர்த்து நிற்பேன் ஆத்துமாக்களுக்காக ஜீவனை கொடுப்பேன் வாயை திறந்து ஒரு அறிக்கை போல செய்யுங்கள் ஒரு அபிஷேகம் வரும் நீ வல்லவனாய் திரும்பி போவாய் ஆம் கோலியாத்தை பார்த்து நாற்பது நாட்கள் அந்த ஜனங்கள் போர் வீரர்கள் பராக்கிரமசாலிகள் எல்லாம் முதுகை காட்டிவிட்டு ஓடினார்கள் ஆனால் ஒரு குறிக்கப்பட்ட நாள் வந்த பொழுது தாவிதை கத்தர் அந்த இடத்துல கொண்டு வந்து ஜெயத்தை கொடுத்தார் அன்றைக்கு விடாம விடாம விடாம விடாம துரத்தி துரத்தி அடிச்சாங்களாம் அதுபோல இத்தனை வருஷமா நீ விசுவாசத்தில் போராடி போராடி துக்கப்பட்டிருக்கலாம் ஊழியத்தில் நீ போராடி போராடி அசதி அதிரியப்பட்டிருக்கலாம் பிசாசின் போராட்டத்தை கண்டு நீ தோண்டு போயிருக்கலாம் இன்னைக்கு கத்தர் உன்னை பலப்படுத்த போகிறார் நீ விசுவாசித்தால் நீ வல்லவனாய் மாறுவாய் ஒரு ஒரு டச்சிங் ஒரு அபிஷேகம் இறங்கட்டுமே ஒரு கிருபை ஒரு அபிஷேகம் ஒரு தரிசனம் ஒரு தொடுதல் ஒரு அக்னி அலையூயா உமக்கு சாட்சியாய் ஜீவித்திட உன்னத பலனை தருமையா உமக்கு சாட்சியாய் ஜீவித்திட உன்னத பலனை தருமையா உலக மாமிச சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை நின்றுமையா உலக மாமிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டும் ஐயா உமக்கு சாட்சியாய் ஜீவித்திட உன்னத வேலனை தருமையா உமக்கு சாட்சியாய் ஜீவித்திட உன்னத வேலனை தருமையா உலகம் அமைச சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா உலகம் அமைச சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டும் உலகம் அமைச சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை தாரும் ஆமேன் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் நீங்க யாரா இருந்தாலும் சரி நீ வாலிப பையனா இருந்தா நீ அபிஷேகத்தில் நிறைய கூடாதுன்னு அர்த்தம் அல்ல நீ ஒரு பிசினஸ் மேனாக இருந்ததுனால் அபிஷேகத்தில் நிறைய கூடாதுன்னு அர்த்தம் அல்ல இல்லாவிட்ட கல்யாணம் ஆயிடுச்சு அதனால அபிஷேகத்தில் நிரம்பக்கூடாதுலாம் கிடையாது அப்படிலாம் பைபிள் எங்கேயும் கிடையாது சாலமோன் வாலிபனா இருக்கும் பொழுது ஆலயத்தை கட்ட வல்லவனாய் மாறினான் பெனாயா ஒரு நடுத்தர வயதில் இருக்கும் பொழுது சிங்கங்களை மேற்கொள்ளக்கூடியவனாய் வல்லவனாய் மாறினான் ஏறக்குறைய தொண்ணூத்தி ஒன்பது வயது முதிர் வயதிலே ஆபரகாம் விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான் அதனால வாலிபர் வயோதிபர் நடுத்தர வர்க்கத்தினர் இதெல்லாம் பேச்சே கிடையாது ஊழியனோ விசுவாசியோ எல்லாரையும் கத்தர் இந்த கூட்டத்தில் வல்லவனாய் மாற்ற விரும்புகிறார் நீ வேற எதையும் கனவு மனசுல கொண்டு வராத கத்தாவை என்னை விசுவாசத்தில் வல்லவனாய் மாற்றும் செய்கைகளில் வல்லவனாய் மாற்றும் ஆலயத்தை கட்ட வல்லவனாய் மாற்றும் ஆத்மாக்களை சேர்க்க வல்லவனாய் என்னை மாற்றும் வாயை திறந்து கேளு கத்தர் உன்னை வல்லவனாய் மாற்றுவார் இதுவரை எப்படி இருந்தீர்களோ உங்களுக்கும் உங்களுக்கும் தேவனுக்கு உள்ளது எல்லாரும் கைகளை கீழே போடுவோம் இதுவரை எப்படி இருந்தீங்களோ அது உங்களுக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு உள்ளது அதை பற்றி நான் பேசுறதுக்கு விருப்பம் பண்ணல இன்னைக்கு இந்த வசனத்தின்படி நான் ஆண்டவரே என்னை நீர் வல்லவனாய் மாற்றும் நான் வாஞ்சிக்கிறேன் கேட்கும்போதே எனக்குள்ள அந்த வாஞ்சை வந்து விட்டது நான் உணர்த்தப்பட்டேன் நான் துக்கப்பட்டேன் அதை வாஞ்சிக்கிறேன் என்னை வல்லவனாய் மாற்றும் சொல்றவங்க இப்போ கைகளை உயர்த்துங்க நீ கைகளை உயர்த்தி இருக்கும் பொழுதே ஒரு சக்தி உன்மேல் இறங்கட்டும் உன்னை வல்லவனாய் மாற்றக்கூடிய வல்லவனை ஓ ரபக்க ரபக்க ரபக்க திடக்க ரபக்க ரபக்க திடமானியா திறந்து கேளுங்க கத்தாவே என்ன வல்லவனாய் மாற்றோ விசுவாசத்தில் வல்லவனாய் மாற்றோ உம்முடைய ஆலயத்தை கட்ட வல்லவனாய் மாற்றோ புறவானா ஷபலா கத்துரபானியா எதிர்த்து நிற்க வல்லவனாய் மாற்று பிரியமானவளே எனக்கு சும்மா இந்த கூட்டத்தை அப்படியே இந்த ஒண்ணுமில்லாம ஜீரோவா நிப்பாட்டுறதுக்கு விருப்பம் இல்லை அது வந்து வேஸ்ட் நீங்க வந்தது வேஸ்ட் நான் பிரசங்கம் பண்ணது வேஸ்டா போயிடும் நீ எங்க உட்கார்ந்து சரி உன் மனசாட்சி கரெக்டா இருந்தா ஆவியானவர் உனக்குள்ளே சரியா செயல்பட்டு கொண்டிருந்தார் உனக்குள்ளே இப்ப ஒரு வாஞ்சை பெருக்கெடுத்து ஓடும் ஐயா என்னை விசுவாசத்தில் வல்லவனாய் மாற்றும் உலக மாமிசம் பிசாசை ஜெயிக்க வல்லவனாய் மாற்றும் நீ ஏதோ ஒரு நான் ஒரு விசுவாசியில நீ ஒரு பேருக்கு விசுவாசியா வந்துட்டு வந்துட்டு போகாத இன்னையிலிருந்து கத்தர் உன்னை வல்லவனாய் மாற்றுவார் சாத்தானை ஜெயிக்க பலன் உள்ளவனாய் மாற்றுவார் கத்துடைய வேலையை செய்ய உன்னை பலன் உள்ளவனாய் மாற்றுவார் அமன் எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள் என்னை வல்லவனாய் மாற்று எங்கள் ஜனங்களை வல்லவர்களாய் மாற்று குதாபாலா கராபா காத்து டாபாலா காத்து டாபானியா இன்றைக்கு உன் ஓட்டம் முடிந்தால் விசுவாசத்தில் வல்லவன் ஒருவன் ஓட்டத்தை முடித்தான் சொல்லணும் ஆமேன் ஆலயத்தை கட்டின வல்லவன் ஓட்டத்தை முடித்தான் சொல்லணும் ஆத்துமாக்களை சபையிலே கொண்டு வந்து சேர்த்தவன் ஓட்டத்தை முடித்தான் என்று சொல்ல வேண்டும் அலே லூயா அமேன் சத்துருவை ஜெயித்தவன் ஓட்டத்தை முடித்தான் என்று சொல்ல வேண்டும் நீ உன் வாழ்வின் எந்த பகுதியில் இருந்தாலும் அந்த இடத்துல நீ வல்லவனாய் நிற்க வேண்டும் படிக்க போனதுனாலேயோ வேலை செய்ய போனதுனாலேயோ புதிய நண்பர்கள் கிடைத்ததுனாலேயோ தொழில் விருத்தி ஆனதுனாலேயோ எங்கே நீ இருந்தாலும் நீ ஒரு தேவனுடைய பிள்ளை உன்னிடத்தில் தேவன் வல்லவனாய் எதிர்பார்க்கிறார் எங்க இருந்தாலும் நீ விசுவாசத்தில் வல்லவனாய் இருக்க வேண்டும் எங்க இருந்தாலும் பிசாசை ஜெயிக்கக்கூடியவனாய் இருக்க வேண்டும் எங்க இருந்தாலும் கத்தருக்காய் உன் ஜீவியத்தை பாதுகாக்கிறவனாய் இருக்க வேண்டும் எங்க இருந்தாலும் கத்தருக்காய் சேவை செய்யக்கூடியவனாய் இருக்க வேண்டும் சுவிசேஷத்தை சுவிசேஷத்தை தைரியமாய் பேசுங்கள் சத்தியத்தை தைரியமாய் பேசுங்கள் உபதேசத்தை தைரியமாய் பேசுங்கள் நற்செய்தியை தைரியமாய் பேசுங்கள் பிசாசை தைரியமாய் எதிர்த்து நில்லுங்கள் ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒரு பிராமின் சகோதரனுடைய தாய் பிசாசின் வலிமையினால் தாக்கப்பட்டார்கள் என்னை அந்த ஊருக்கு கூப்பிட்டாங்க என்னால் போக முடியலை அப்போ நான் ஒரு விசுவாசி அவர் தான் அவரை கொண்டு வந்தவர் அவர் சொன்னார் நான் போயிட்டு வரட்டுமான்னு கேட்டார் நான் போய் என்ன செய்ய முடியும் நான் ஒரு விசுவாசி போய் ஒரு பிசாசு பிடிச்ச அம்மாவிட்ட நான் எப்படி டீல் பண்ணுறது ஒன்றுமே தெரியல நான் சொன்னேன் நான் ஜெபிச்சு விட்றேன் நீ போ நீ போன உடனே அந்த வல்லமை உனக்கு கீழ்ப்படியும் கோயம்புத்தூரில் போனார் அந்த மதுரையிலிருந்து அந்த சகோதரன் கோயம்புத்தூர் போனார் அவங்க பிராமின் ஃபேமிலி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த தாயை வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த சகோதரன் போய் இயேசுவின் நாமத்தில் உன்னை கீழ்படுத்துகிறேன்னு சும்மா சும்மா கேஷுவலாக சொன்னார் அவ்வளவு நேரம் மாதக்கணக்காக ஆட்டிக்கிட்டு இருந்த அந்த ஆவி அடுத்த செகண்ட் விலகிடுச்சு நீ விசுவாசத்தில் வல்லவனாய் புறப்பட்டு போ விசுவாசத்தில் தைரியமாய் திரும்பி போ கத்தர் உன் மூலமாய் செய்கிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும் ஹலெலூயா ஹலெலூயா ஹலபா கரபா கரபலா கத்து ரபானியா Ah. ஆபரகாமை விசுவாசத்தில் வல்லவராய் மாற்றினவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியில கடந்து வந்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பெனாயாவை ஆண்டவராகிய இயேசுவை செய்கைகளிலே வல்லவராய் மாற்றினவர் நம்முடைய மத்தியில் கடந்து வந்த அப்படினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்ராப் ஸ்தோத்ராப் ஸ்தோத்ராப் எங்கேயோ கிடந்த சாலமோனை தேவனுடைய ஆலயத்தை கட்ட வல்லவனாய் கத்தர் மாற்றினபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நம்மை வல்லவர்களாய் மாற்றக்கூடிய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தந்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம் விசுவாசத்திலும் செய்கைகளிலும் வல்ல ஆலயம் கட்டுவதிலும் வல்லவர்களாய் மாறி இயேசுவை சந்திக்க உதவி செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் வல்லவர்களை சேர்க்க இயேசு வருகிறார் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அந்த நாளுக்கென்று எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பிதாகுமாரன் பரிசு தாவியானவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா மகிமையும் அவருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்